அப்படி வித்தி என்றால் அறிந்து கொள்னு தான் அர்த்தம் அறிந்து கொள் தெரிந்து கொள் ஆனால் அது அப்படி ஸ்ட்ரிக்டான அர்த்தம் கிடையாது வித்திங்கிறதுக்கு எத்தனையோ அது என்னன்னு சொல்ற ஷேட்ஸ் இருக்கு அதனுடைய பொருளில் வேறு வேறு தரங்கள் இருக்கிறது வேறு வேறு அளவுகளில் அது புரிஞ்சிக்க முடியும் ஒரே அர்த்தம் கிடையாது இப்போ சாதாரணமாக வித்தி அப்படின்னா அறிந்து கொள்னா ரெண்டும் ரெண்டும் நாலு அறிந்து கொள் இது மாதிரி தான் இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் சயின்ஸ் அல்லது விஞ்ஞானம்னு சாதாரணமாக இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் இப்படி தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது அப்படி மட்டுமே அதுக்கு பொருள் இல்லை அறிந்து கொள்கிற வார்த்தைக்கு இப்படி மட்டுமே பொருள் இல்லை இது வந்து அப்படி பார் அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ உதாரணமாக இவர் வந்து அப்பா அறிந்து கொள் இவர் வந்து ஆசிரியர் அறிந்து கொள்ளு சொன்னால் அது வந்து ரெண்டு ரெண்டு நாளுங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா ரெண்டு ரெண்டு நாளுங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது அது அப்பா பார்த்தாலும் சித்தப்பா பார்த்தாலும் கணவன் பார்த்தாலும் மனைவி பார்த்தாலும் நல்லவன் பார்த்தாலும் கெட்டவன் பார்த்தாலும் போலீஸ் பார்த்தாலும் திருடன் பார்த்தாலும் எல்லாம் ஒன்று தான் அதை மாற்ற முடியாது ஆனால் ஆனால் இவரை ஆசிரியர் என்று அறிந்து கொள் இவரை உனக்கு ஆசிரியர் என்று அறிந்து கொள்ன்னு சொல்லும் பொழுது இது வந்து அப்படிப்பட்ட உண்மை இல்லை ஏன்னா இவருக்கு ஒரு ஆசிரியர் ஆனால் இவருக்கு சொ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இவர் மாணவனாக போயிடுறாரு ஸோ இதை வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம வைக்க முடியாது இன்னொரு நபருக்கு கணவன் அதனால் இவர் போய் ஆசிரியர்னு அங்கே காட்டினார்னா என்னாகும் முதுகு வீங்கி போயிடுது இவர் அங்கே ஆசிரியராக இருக்க முடியவில்லை ஸோ அப்புறம் டாக்டர்கிட்ட போய் இவர் பேஷண்ட்டாக மாறிடுறாரு அப்போ இவர் ஆசிரியர் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்லும்போது அது நீ அப்படி பார்ப்பாயாக அப்படின்னு அது பொருள் அதுதான் விதி அப்ப இந்த இடத்துல வித்திங்கிறது அறிந்து கொள்ளணும்னு சொல்றது பொருள் கிடையாது அந்த அர்த்தத்துல அது அளவுகோல் கிடையாது ஆஹ் அது வந்து ஃபிக்ஸடு மீனிங் கிடையாது அந்த வித்திங்கிறது பல ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கு பல தரநிலை பொருள் இருக்கு இந்த இடத்துல இது என்ன பொருள்ல கையாளப்படுகிறது அப்படிங்கிறது ஆறாவது ஸ்லோகத்துல விளக்கப்பட்டிருக்கு உப்பதாரைய இத்தி உப்பதாரையன்னு அப்ப அதையே இங்க சொல்லியிருக்கலாமே சார்னா இங்க அதை போட்டா மீட்டர் இடிக்கும் மீட்டர் இடிக்கணும்னா என்ன அந்த செயலினுடைய நீளம் இடிக்கும் அப்புறம் பாட முடியாது வசதியாக இருக்காது அதுக்காக கம்ஃபர்டபுளான வார்த்தையை போட்டுப்பாங்க அப்போ இவர் போகிற கான்டெக்ட் என்ன இவர் என்ன கண்ணோட்டத்தில் என்ன தலைப்பை எந்த எதிர்பார்ப்போட பேசிட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்க வேண்டியது அப்போ இந்த இந்த இடத்துல இந்த உப்பதாரைய என்று பார்ப்பாயாக என்று அவருக்கு பேசியிருக்கிறாரு அந்த பொருளில் தான் இவர் கையாளுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரியாமல் இதுதான் உண்மைன்னு சொல்லிடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்படி பார் இதை அப்படி பார்க்க பழகு பார்க்கலன்னாலும் அவனால் வாழ முடியுது அவனும் பணக்காரனா இருக்கிறான் அவனும் வந்து வட்டி வாங்கினவங்களோட இருக்கான் அவனும் மில்லியனரா பில்லியனரா இருக்கிறான் அப்ப உடனே நம்ம குழந்தைங்க என்ன சொல்றாங்க இப்படிலாம் இல்லைன்னா அவனும் தான் பெரிய ஆளா இருக்கான் அப்புறம் என்ன இவனுக்கு பதில் சொல்ல அப்புறம் உடனே நம்மளால என்ன சொல்ல வேண்டியது ஆமா அம்மா பேசுவான் அப்பா வேலையை பாரு அம்மா அப்பா அப்புறம் என்ன சொல்றது உன்ட்ட யாரு பேசுவா எது சொன்னாலும் நீ எதிர்த்து பேசிட்டே இரு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதனால இவங்களும் ஒன்ட்டு யாரும் பேசுவாங்க ஒன்ட்டு என்ன சொன்னாலும் நீ இப்படியே குத்தரக்கமாக பேசிட்டு போயிருவாங்க ஸோ இந்த இடத்துல இவங்க சொல்ற மாதிரி தான் பார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது அப்போ என்ன சொன்னா அப்பா அதுவும் தப்பு கிடையாது அவங்க உலகத்தை பார்க்குற விதமும் தப்பு கிடையாது இப்படி பார்க்குற விதமும் தப்பு கிடையாது அவங்களும் கூடி சொன்னாங்களா இவங்களும் கூடி சொன்னாங்களாம் அப்படி பாக்குறவங்களையும் ஏழையாக இருப்பாங்க இப்படி பாக்குறவங்களையும் ஏழையாக இருப்பாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இப்படி பார்த்தா இது நிம்மதியை கொடுக்கும் அவ்வளோதான் அதுக்கு நீ இப்படி பாரு அப்படியும் பார்க்கலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது உனக்கு விருப்பம்னா எடுத்துக்கோ உனக்கு விருப்பம் இல்லையா ஒன்றும் தப்பு இல்லை காதல் வாங்கி போய் என்னைக்காவது ஒரு நாள் ஓகோ அப்படின்னு சொன்னாங்களே சென்னை அப்படி பார்த்து தொலைக்கலாம் போல இருக்கு நான் ஏன் இந்த கிரிக்கெட் பசங்களோட சேர்ந்துட்டு இப்படி சிந்திச்சு பழகினேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு இதை எடுத்துக்கோ அன்னைக்கு இல்லையா சும்மா போட்டு வச்சுதான் அது இன்னொரு பிரிவில் வந்து ஒன்றும் கவலைப்படாது அதாவது ஒரு பெட்டிக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா டூல் இருக்கிறது தத்து கிடையாது கரெக்ட் ஒரு எக்ஸ்ட்ரா டூல் இன்னைக்கு பயன்படலை என்னைக்காவது ஒரு நாள் பயன்படலாம் பயன்படாமே போகலாம் ஓ சினிமா தேட்டரில் அந்த நெருப்பு அணைக்கிற மிஷின் வச்சுருக்காங்க தீ அணைப்பு கருவி ஸோ அது தேட்டர் இருக்கிற வரைக்கும் பயன்படாமே போகலாம் கரெக்ட் ஒரு நூறு வருஷம் கழித்து தேட்டரு கட்டுற மீனை பிடிச்சி இடிச்சிட்டு டிபார்ட்மெண்டல் கட்டுறாங்க அப்போ அது வரைக்கும் அந்த மிஷின் பயன்படவே இல்லை அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் இதை வாங்க வேண்டாம்னு பார்த்தீங்களா படம் வேஸ்ட்டு அப்படின்னா என்னது இது பயன்படலாம் பயன்படாமல் போகலாம் ஆனால் இது முக்கியங்கிறதுனால வச்சுக்கணும் அப்படிதான் இதெல்லாம் ஸோ யாராவது ஒருத்தர் எடுத்துக்க பொறுத்தா கடைசி இதையாவது சொல்லலாம் இது கூட பிடிக்கலன்னாலும் பரவாயில்ல பா சும்மா கேட்டு ஒரு மூலையில் எங்கே தலையில கடைக்கிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது நம்ம ரொம்ப இறங்கி போகிற மாதிரியோ இல்லை ஒரு இதாக கேவலமாகவோ பார்க்க தேவையில்லை இப்படிதான் மனம் அதனால தான் இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து நம்ம கற்றுக்கணும்னா நம்ம பண்பாட்டில் அதனால தான் எதுவுமே கட்டாயம் பண்ணலை பெரியவங்க கட்டாயம் பண்ணலை குடும்பத்துக்குள்ளேயும் பெரியவங்க கட்டாயம் பண்ணக்கூடாது அது புரிஞ்சுது பெரியவங்க கட்டாயம் பண்ணுனா தான் நம்ம கட்டாயம் பண்ணணும் அவங்களே கட்டாயம் பண்ணலை நம்ம ஏன் கட்டாயம் பண்ணணும் நம்ம குழந்தைகள்கிட்ட பண்ண வேண்டாம் அவங்க என்ன பண்ணாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க கேட்டா கேளு கேட்காட்டி போ அப்படின்னு அப்போ நாம என்ன பண்ணோம் நாமளும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் கேட்டால் கேட்குறாங்க கேட்கட்டு போகிறாங்க முடிஞ்சு போயிடுச்சு அவங்களும் நிம்மதியாக இருக்கலாம் நாமளும் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க கேட்காம போயிடுவான் நம்ம கட்டாயம் பண்ணோம்னா முதல் பிரச்சனையா இருக்குன்னா நமக்கு நான் சொல்கிறவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் எனக்கு தூக்கம் வராது அப்புறம் எனக்கு நீ எங்க இந்த காலத்து பசங்க சொன்ன கேட்குறாங்களா அந்த காலத்துல தெரியுமா எங்க தாத்தா இருந்தப்பெல்லாம் அப்படி கோடு போட்டாதான் தாண்ட மாட்டோம் இப்ப இருக்கிற பசங்கள்லாம் என்ன பசங்க ஆச்சோ <laughs> அப்புறம் எனக்கு தேவையில்லாத மனநோய் மனநோய் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சூக்மமான இது என்னன்னா இதெல்லாம் சொல்ல தேவைப்பட்டதில்லை அந்த அந்த காலத்துல அதெல்லாம் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டாங்க அதனால என்னன்னா எங்கேயும் எழுதி வைக்கல இந்த விஷயம்லாம் பெரிய மிஸ்டேக் இந்த விஷயத்துல எழுதி வைக்காததுனால என்னன்னா இது என்ன பண்றதுன்னு தெரியல அவங்கவுங்களும் ஒண்ணு ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறாங்க இல்லை இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் ஆமா நான் சொன்னதை நீ கேட்கணும் அப்படிங்கிறது அதாவது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சொல்லும்போது நீ கேட்கணும்ங்கிற கண்ணத்தோட சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ப்ரெஷர் அதுக்கு இவங்களே இவங்கள தான் முதல்ல பாதிக்காது மற்றவங்களை பாதிக்கிறது அப்புறம் இவங்களை முதல்ல பாதிக்க அளவுக்கு அதிகமாகவும் இருப்பாங்க இன்னொன்று பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என் பையன் கேட்கறதில்ல என் பேரன் கேட்கறதில்ல மருமகன் கேட்கறதில்ல மருமகன் கேட்கறதில்ல இது வந்து கேட்கணும்னு நினைச்சு நினைச்சது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த காலத்து பசங்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க சின்னவங்க கேட்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் சின்னவங்க எப்படி இருக்கணுங்கிறத இவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல அதே போல் நம்ம பண்பாட்டில் பெரியவங்க எப்படி இருக்கணும்னு இருக்கு அதையும் கற்றுக்கணும் அதை கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்களாக இருக்கிறவங்க சின்னவங்களாக இருக்கும்பொழுது எல்லாரும் பெரியவங்களை குறை சொல்கிறாங்க ஆனா இவனே பெரியவனாகும் பொழுது மாறுகிறான் மருமகளா இருக்கும் பொழுது மாமியார் எப்படி இருக்கணும்னு கையில பெரிய லிஸ்ட் இருக்கு எப்படி இருக்கக்கூடாதுன்னு பெரிய லிஸ்ட் இருக்கு அதை வச்சுக்கிட்டு மாமியார்கிட்ட சண்டை ஆனா இந்த நபர் மாமியார் ஆனதும் அந்த லிஸ்ட்டை சுருட்டி நைஸா தூரம் போட்டாச்சு டஸ்ட்பின்ல யாருக்கும் தெரியாம இப்ப எதெல்லாம் இருக்கணும்னு சொல்றது வீட்டில் இல்லாமல் போயிடுது எதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்குது ஏய் அப்படின்னு போயிடுது அப்போ என்னன்னா பெரியவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பெரியவங்க கத்துக்கணும் அதை எங்க சார் போய் கத்துக்கிறதுன்னா அதுதான் மகாபாரதம் சூக்மமா பார்க்க தெரியும் உதாரணத்துக்கு என்கிட்ட சில பேர் ஆர்குமெண்ட் இதெல்லாம் இந்த இந்த பண்பாடு புரியாததுனால என்ன ஆர்குமெண்ட்னா என்ன இருந்தாலும் சபையில திரௌபதியை இந்த பசங்க அவமானப்படுத்துறப்ப பீஷ்மர் இருந்தார் துரோணாச்சாரியா இருக்கிறாரு அப்புறம் திருத்தராஷ்டிரா இவங்க அப்பா இருக்கிறாரு எல்லாரும் பெரிய மனுஷங்கள்லாம் இருந்தாங்களே என்னையே பண்றாங்க எங்க போச்சு இவங்களுக்கு அறிவு நீங்க அவங்கள பார்த்து பெரிய குருஜிங்கிறீங்க பெரிய தபஸ்விங்கிறீங்க பெரிய பெரிய சாஸ்திரம்லாம் படிச்சவங்கிறீங்க அவங்கெல்லாம் பெரிய தவ வாழ்க்கையில் இருக்கிறவங்க உறுதியா இருக்கிறவங்கிறீங்க அப்புறம் எப்படி இவன் இவ்வளோ பெரிய கிறுக்குத்தனம் பண்றா இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா தயவு செஞ்சு இதை நீ கற்றுக்கோ எதை கற்றுக்கணும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும் நாயை வேடிக்கை பார்க்கணும் அதுதான் பெரியவங்களுக்கு அழகு அவங்க வந்து சொல்ல வேண்டியதை சொன்னாங்க அவங்க அப்பா இது பண்ண வேண்டாம் இது நல்லது கிடையாது நீங்க விளையாட வேண்டாம் இது வந்து முடிவுலாம் நல்லா இருக்காது சொன்னாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா சொன்னாங்க கேட்கல மூணாவது தடவையும் சொன்னாங்க அவன் கேட்கல அமைதியாக இருந்தாங்க சரி போய் என்னத்தையோ பொண்ணுன்னு கூட சொல்லலை நான் சொன்ன நீ இங்கே கேட்குற என்னத்தையோ பொண்ணு வீணா போ சொல்லல ஒண்ணு சொல்லல அவங்க இது இதுதான் அழகு இதை தான் எதுவும் சொல்லாம அந்த இடத்துல இருக்க முடிஞ்சதுன்னா அது இதுதான் பக்குவம் ஆனா அவங்க இன்வால்வ் ஆயிக்கல சரி சரி நீ கேட்கல நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு போல அப்புறம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே உள்ள நான் சொன்ன கேட்டியா சொன்ன கேட்டியா சொன்ன கேட்டியா சொன்ன கேட்டியா அப்படி பண்ணலாம் சொல்ற சொல்ல பார்த்து விட்டாச்சு சொல்லி சொல்லி விட்டாச்சு அப்புறம் கேட்காம விளையாண்டுட்டு இருக்கானுங்களே என்ன பண்றது சொல்லியாச்சு அவன் விளையாடுறான் அப்புறம் என்ன பண்றது அவ்வளவுதான் become helpless deliberately become helpless நாமளே வேணும்னு இயலாதவனா ஆய்க்கணும் என்றால் கூட அதுதான் பக்குவத்திற்கு முடியும் என்கிட்ட பவர் இருக்கு என் பேரனை போட்டு நாலு சாத்து சாத்துறது யாரும் தப்பு சொல்ல முடியாது சொல்றோம் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ற அப்புறம் என்ன பண்றது அவன் அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ பக்குவமே அப்புறம் என்ன பண்றது சக்தி இருந்து சொல்லணும் சக்தி இல்லாமல் கையால் ஆகாதவனா இருந்துட்டு சொல்லக்கூடாது நான் சக்தி இல்லாம கையால் ஆகிறதுனா இருக்கணும் என்ன சார் பண்றது அதை இந்த மாதிரி அழுதுட்டேன் முதல்ல சக்தியை வளர்த்துக்கணும் அடிக்கிறதுக்கு இல்லை பொறுமையாக இருக்க அப்புறம் நான் யூஸ் பண்ண போறது இல்லை அடிக்க போறது இல்லை அப்புறம் ஏன் சார் சக்தியை வளர்த்துக்கணும்னா அதுதான் சக்தியை வளர்த்துக்கிட்டு நீ அமைதியா இருந்தீங்கன்னா அங்கதான் மெச்சூரிட்டி பக்குவம் அப்போ அந்த பக்குவம் அவர்களிடம் இருந்தது சொல்லி பார்த்தா கேட்கல ஓகே வாங்கிட்டாங்க அப்புறம் பெரிய டேமேஜ் நடந்தது அவங்க ஒன்றும் சலிச்சிக்கல நடந்தது நடக்குது இவன் இப்படி தான் என்ன பண்ணுறது எனக்கு பிறந்தது இப்படி இருக்கான் என் பையன் இப்படி இருக்கான் என்ன பண்ணுறது சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது என் பேர் இப்படி இருக்கான் சொல்லி பார்த்துட்டு கேட்கல நான் அதுக்காக விட்டுட்டு போகல கேட்கல கேட்கல அங்கதான் உட்காந்துருக்காங்க கேட்கல கேட்கல என்ன பண்றது அங்கதான் உட்காந்துருக்காங்க அதுக்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேடிக்கை பார்க்கல சலிச்சிக்கவும் இல்லை அதுக்காக உற்சாகமாக நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இல்லை அவங்களுக்கு பிடிக்க அவங்களுக்கு பிடிக்கல மனசு கஷ்டமாக தான் இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாங்க பண்ணுறான் ஆனால் அதுக்காக விட்டுட்டும் போக முடியாது ஏன்னா என் பேர் என் பையன் என்ன பண்ணுறது என்கிட்ட படித்தேன் என்னோட ஸ்டூடெண்ட்டு அவங்கவுங்க தரப்பு இருக்குது அவனுக்கு நல்லது கெட்டதுனால தான் நான் கூட இருக்கணும் அவன் எல்லாத்தையும் பண்ணுவான் நல்லதும் பண்ணுவான் கெட்டதும் பண்ணுவான் அப்புறம் என்னதான் பண்ணுறது நான் கூட இருக்கும் இருக்கேன் நான் என்னுடைய சுதர்மத்தை செய்கிறேன் நானும் அவனை என்கரேஜ் பண்ணலை ஆமாம் அம்மா நீ பண்ணுன்னு நான் சொல்லலை பண்ண வேண்டாம் நல்லது இல்லைன்னு எனக்குன்னு ஒரு வரம்பு இருக்கிறது எனக்கென்று எல்லைக்கோடு இருக்கிறது அந்த எல்லைக்கோட்டை தாண்டாமல் நின்று கொண்டு சொன்னேன் இவ்வளவுதான் இதெல்லாம் பெரியவங்களுக்குள்ள பக்குவம் இதுல உண்மையை சொல்ல போனா இது பார்க்கணும் இதெல்லாம் நம்ம கல்ச்சரில் எப்படி நடக்குது இந்த இடத்துல கிருஷ்ண அர்ஜுனர் பேசிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் குழப்பத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது கிருஷ்ணர் அர்ஜுனன் பேசும்போது முகத்தை பார்த்தாலே பீஷ்மருக்கு தெரியுது துரோணாச்சாரியருக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரியுது சந்த தம்பி மாட்டிட்டா குழம்பி போயிட்டா தடுமாறி போயிட்டான்னு எல்லாருக்கும் ஏன்னா நடுப்புற வந்தாச்சு அது படையெல்லாம் விட்டு விலகி இவங்களுக்கு முன்னாடி வந்தாச்சு பார்வைக்கு பார்வைக்கு வந்தாச்சு இவங்களுக்கு எல்லாரும் தெரியுறாங்க எல்லாருக்கும் தெரியுறாங்க அப்புறம் இவரு சோர்ந்து போய் உட்காந்துட்டாரு வில்ல தூக்கி எழுந்திரிச்சு கிருஷ்ணர் தென்போ பேசிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுவோம் தெரியும் எல்லாருக்கும் தெரியுது அப்போ உடனே இப்ப நம்ம பெருசு இருந்தா என்ன செய்யும் தம்பி எழுந்துரு மாப்பிள்ள எழுந்துரு மச்சி எழுந்துரு என்ன நீ போட்டு கிருஷ்ணர் பேசிட்டு இருப்பதே குறுக்க நான் கூட நேற்று சொன்னேன் சார் நான் கூட முதல் நாள் சொன்னேன் சார் எல்லாம் வந்து சுத்தி நின்று இருக்கும் நான் உன்னை சின்ன பிள்ளையில கூட ஸ்கூலில் படிக்கும்போது நான் சொன்ன ஞாபகம் இருக்கா ஆளுக்கு ஒன்று சொல்லி நான் நினைச்சேன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ இப்படிதான் நீ எப்போ பார்த்தாலும் ஆரம்ப சூறாவளி அப்போ உடனே வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வந்திருப்பாங்க ஆனால் யாரும் வரல அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலையில வேடிக்கை பார்த்துட்டு சில பேர் வேடிக்கை சோ என்னவோ பசங்க பேசிட்டு இருக்காங்க ஓகே பேசிட்டு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை சார் சரி பண்ணிட்டு இருக்காரு ஓகே சில பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க சில பேர் வேடிக்கை பார்க்குறாங்க ஓகே அவ்வளோதான் இதுக்கு தான் மெச்சூரிட்டி தான் பெரியவங்க இருக்க வேண்டிய பொசிஷன் அப்புறம் பீஷ்மர் துரோ துரியோதனை பார்த்து பாத்தியா பாத்தியா பாத்தியா அர்ஜுன் எப்படி நல்ல பையன் கிருஷ்ணன்ட்டு போய் ஒழுங்காக உட்காந்து சந்தேகம் கேட்குறான் நீ கேட்டியா நான் சொன்னப்ப கேட்டியா இல்லை கிருஷ்ணன்ட்ட கேட்டியா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல அவனோட புத்தி இருக்கு அவனும் புத்திக்கு தகுந்த மாதிரி பழகிறாங்க சொல்லித்தர வேண்டியதை சொல்லித்தர வேண்டிய பொசிஷன்ல இருக்கும்போது சொல்லித்தரும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பிரயோகம் பண்ணல எல்லா ஆயுதத்தையும் அந்தந்த ஆயுதத்தை அங்கங்க பயன்படுத்தணும் ஒரு இடத்துக்கு போனா நான் எஜமானன் இன்னொரு இடத்துல நான் தொழிலாளி நான் எஜமானங்கிற இடத்துல எஜமானனா இருக்கணும் தொழிலாளிங்கிற இடத்துல தொழிலாளியா இருக்கணும் பக்குவம் அப்படியே ஒதுங்க தெரியணும் ஈடுபடவும் தெரியணும் அதனுடைய எல்லைகள் தெரியணும் எங்கே ஈடுபடலாம் எவ்வளோ ஈடுபடலாம் எப்படி ஈடுபடலாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஈடுபடணும் அப்புறம் விலகவும் தெரியணும் எங்கே விலகணும் எவ்வளோ விலகணும் எப்படி விலகணும் எங்கே விலகக்கூடாது எப்படி விலகக்கூடாது எப்படி விலகக்கூடாது விலகிறதுனா எப்படி வேணாலும் விலகிட முடியாது விலகிறதுலேயே லட்சணம் எவ்வளவு விலகலாம் எவ்வளவுக்கு மேலே விலகக்கூடாது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அது அப்படி கடைபிடிக்கிறது இவ்வளோ விஷயத்த எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இல்லை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறது யாரை சார் பார்க்கறது இந்த ஞானம் தெரிஞ்சவங்க இந்த சாதன சாத்திய நிலை சாத்திய சாதனங்களை சரியாக கையாள்பவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள அதுக்காக குருகுலத்தில் வாழறதுங்கிற கட்டமைப்பு நம்ம நாட்டில் இருக்கிறது இன்னும் ஒன்று இருக்கு குருகுலம் மட்டும் இல்லை குருகுலத்தில் குழந்தை பருவத்தில் போய் கற்றுக்கிட்டு வரான் அப்புறம் குடும்ப ஆசிரமத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் தாத்தா பாட்டியை பார்த்து கத்துக்கிட்டாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து அவங்க எல்லாம் அப்படியே இதில் முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்க அவங்கள அவங்க அவங்களுடைய சீனியரை பார்த்து கத்துக்கிட்டவங்க நம்ம அவங்களோட வாழும்பொழுது நம்ம பார்க்குறோம் குடும்ப பிரச்சனைகள் வந்தால் அவங்க எவ்வளோ தூரம் உள்ளே போகிறாங்க எதுக்கப்புறம் தாண்டதில்லை என்ன மாதிரி வார்த்தைகளில் பேசுகிறாங்க என்ன வார்த்தைகளை கையாளுறதில்லை அப்போ மாமான்னா இந்த விஷயத்துக்குள்ள எவ்வளோ நுழைய முடியுது சித்தப்பான்னா இந்த விஷயத்துக்குள்ள எவ்வளோ நுழைய முடியுது ஒரே இஷ்யூ ஒருத்தர் ஒருத்தருக்கும் எல்லை மாறுது அப்போ இவன் பார்க்குறான் ஓ அப்பான்னா இவ்வளோ தூரம் உரிமை எடுக்கிறாரு மாமா கொஞ்சம் தான் உரிமை எடுக்கிறாரு சித்தப்பா கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாரு அண்ணன் தம்பின்னா எப்படி இருக்கிறாங்க பார்க்குறான் பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா இது மல்டி டைமென்ஷனல் பாலிஷிங் வேறு வேறு கோணத்தில் இவங்க பாலிஷ் ஆகுது எஜுகேஷன் கிடைக்குது மைண்டு அப்போ அந்த எல்லைகளை புரிஞ்சுக்கிறான் யார் யார் எவ்வளோ தூரத்தில் ஒதுங்குறாங்க எங்க இருந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அதெல்லாம் பாக்குற குழந்தையிலேருந்து பார்த்து பார்த்து அதுக்காக தான் கூடி வாழறது கூடி காரியங்கள் செய்யறது கூடி வாழறதுல இதெல்லாம் நன்மை பெரியவங்களை பார்க்க முடியுது கத்துக்க முடியுது அவங்க எவ்வளவு பேசுறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னு ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரியவங்களுக்கு அது தெரியறது இல்ல அதனால கூட வாழறது கஷ்டமா இருக்கு அது அது சொல்லிக் கொடுக்க தெரியாதனால தான் கூட வாழறது கஷ்டமா இருக்கு வேடிக்கை பார்க்க தெரியல பெரியவங்களுக்கு சரிப்பா அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த ஃப்ரீடம் கூட அவங்களுக்குள்ள இடத்த கூட அவங்களுக்குள்ள தூங்க என்னவோ பண்றோம் அப்படின்னு பெரியவங்களை வச்சுக்கிறதுல சந்தோஷம் இருக்கும் நீங்க குழந்தைகளுக்கு பாருங்க குழந்தைகளுக்கு எப்பயுமே அம்மா அப்பாவை விட தாத்தா பாட்டியை பிடிக்கும் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த வயசுல என் குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தாத்தா பாட்டிக்கு போதும் அந்த பதட்டம் இருக்காது தாத்தா பாட்டி உண்மையிலேயே மெச்சூரிட்டி வந்திருந்தா அங்க அவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஏ நல்லா இருக்கணும்னா என்னடா லூசு அவங்க இருக்கான் அது போதும் ஓ படித்தது போதும் தூங்கவா ஆமாம் இல்லை இவன் படித்தா தான் பெரிய ஆளாவான் ஆ பெரிய ஆளாக ஆகிடுச்சேன் அப்படின்னா என்ன அவங்களை பொறுத்தவரை எனக்கு பேரன் இருந்தாலே போதும் அவன் கோடீஸ்வரனாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது எனக்கு பேரை இருக்கான்னா அவனை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் அவன் எங்கேயோ போய் கோடி சம்பாதிச்சுட்டு எங்கேயோ இருக்க போறான் படா நான் பார்க்கணும் என் முன்னாடி இருக்கும் அவன் நல்லா இருக்கான்னு நான் பார்த்தா எனக்கு அது சந்தோஷம் அதுக்கு பேர் மெச்சூரிட்டி இந்த மெச்சூரிட்டி மகன்கிட்ட வரணும் மகள்கிட்ட வரணும் பொதுவாக மகன்கிட்ட மகள்கிட்ட மருமகன்ட்ட மருமகன்ட்டு வரான் பேர குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரும் ஆனால் அந்த ஏஜ் அது கொஞ்சம் வயசு வந்துருச்சுன்னாக்க யாருக்குமே வந்து கொஞ்சம் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையை கொண்டு வருது வயசாயிருந்தாலும் குழந்தையா தான் இருக்காங்க இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே போதும் முடிஞ்சு போயிடுச்சு என்ன வயசாச்சு எல்லாம் நம்ம பெற்றது நம்ம மாதிரி தானே இருப்பாங்க நியூஸ் அப்படின்ட்டு போயிட்டா போதும் முடிஞ்சு போயிடுச்சு அது தெரிய மாட்டேங்குது அது போட்டு நீ ஏன் இருக்க நீ எப்படி இருக்கன்னா அப்புறம் நான் ஏன் உன் கூட இருக்கணும் அப்புறம் நீ இப்படி போன போதும் நீ நிம்மதியா இல்லை நானும் நிம்மதியா இல்லை நீ தனியா இரு நான் தனியா ஸோ இந்த சுதந்திரத்தை கொடுத்து பழகணும் பெரியவங்க பெரியவங்கன்னா யாரு அவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நாம நாமளே நாம இப்ப கூட பெரியவங்களாயிருக்கலாம் தப்பு கிடையாது பெரியவங்கன்னா இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு தான் அவனு நினைக்க வேண்டாம் இப்பவே பெரியவங்களா வேண்டாம் சின்னவங்களா தான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது பெரியவங்களா ஆகிறதுக்கு பதினஞ்சு வயசுலயும் முயற்சி பண்ணலாம் இருபது வயசுலயும் முயற்சி பண்ணலாம் நாற்பதுலயும் முயற்சி பண்ணலாம் அறுபதுலயும் முயற்சி பண்ணலாம் எவ்வளவு சீக்கிரமா முயற்சி பண்றோமோ அவ்வளவு இதுதான் மெச்சூரிட்டியை பழகி பழகிட்டா என்னன்னா அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறதுல சந்தோஷம் விட்டு விலகி பிடிக்காது நம்ம பார்க்குறோம் அர்ஜுனர் விட்டு அர்ஜுனர் வந்து போறாருன்றப்ப எல்லாரும் போறாங்க சொத்தெல்லாம் விட்டுட்டு குடியிருக்கிற வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் டென்ட்டில் குடியிருக்கேன்ட்டு போறான் அப்படின்னா அவர்கிட்ட இருந்த மெச்சூரிட்டி என்ன அவருடைய கேர் என்ன லவ் அண்ட் கேர் என்ன எந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்கள வந்து வளர்க்கக்கூடிய தன்மை நிழலை கொடுத்துருந்தாருன்னா அந்த நிழலை விடுறதுக்கு மனசு வராது இப்படிதான் இதை தான் கற்றுக்கணும் யாருக்கும் போக மனசு வரக்கூடாது அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் தப்பே பண்ணிட்டாலும் சரி அவன் என்னை விட்டு போறேன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகக்கூடாது அவன் சொல்லிட்டு போகலாம் அது நானும் அதே நான் தடுக்க கூடாது ஆனா அவன் சொல்லிட்டு போகாத மாதிரி நான் வாழ்ந்துடும் நீ நீ நல்லது பண்ணாலும் என் முன்னாடி பண்ணு என்னுடைய நிழல பண்ணு தப்பே பண்ணினாலும் என்னுடைய நிழல பண்ணு இந்த நிழலை விட்டு போயிடாதப்பா அப்படி சொல்லணும் ஒரு நிழல் அதுதான் மரபு நீ பாடல் தான் எனக்கு கீழே உட்காரு பீடி குடிச்சா எனக்கு கீழே உட்காராத அப்படின்னு ஆலம்பரம் சொல்ல முடியல அங்கே எல்லாரும் போய் உட்கார முடியுது அதனால தான் எல்லாருக்கும் மருத்த பிடிக்கும் அப்படி இடம் கொடுக்க முடியும் அது பக்குவம் அதெல்லாம் வந்து பார்க்கும் முறை இவங்களுக்கு இஷ்யூஸை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல தெரியலன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் இந்த பாடல் நடத்துகிறவங்களுக்கு இந்த வார்த்தையை எப்படி பார்க்கணும்னு தெரியல அந்த வார்த்தையை எப்படி பார்க்கறதுன்னு தெரியலன்னா குழந்தைகளுக்கு பிடிக்காம போயிடுது பாடம் அவ்வளோ அப்படி இந்த விதிங்கிறது தாரைய அந்த கண்ணோட்டத்தில் இங்கே பார்க்க வேண்டும் இதே சயின்ஸ் நடத்துறாருன்னா ஆயுர்வேதம் நடத்துறாருன்னா அங்க வித்தின்னா வேற அர்த்தம் கணக்கு நடத்துறாருன்னா அங்க வித்தின்னா வேற அர்த்தம் அப்படி வித்திங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்கிட்டா பொருள் மாறும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அப்படி <laughs> இருக்கிறோமா இங்கேதான் விட்டுருக்க போல இருக்கு ஆமா இது இப்படி புரிந்து கொள் இப்படி பார் சனாத்தனம் என்று பார் புரிந்து கொள் இது இந்த இந்த பீஜம் நான் வந்து சனாத்தனம் நிலையான பீஜம் நிலையான காரணம் காலத்தினாலோ இடத்தினாலோ கட்டுப்படுத்தவன் பட்டவன் கிடையாது இந்த இடத்திற்கு இந்த இந்த காலத்தில் இந்த பொருளுக்கு நான் காரணம் வேறு ஒரு காலத்தில் இருக்கும் வேறு ஒரு இடத்தில் இருக்கும் வேறு ஒரு பொருளுக்கு நான் காரணம் இல்லைன்னு நினைச்சிடாத அப்படின்னு அர்த்தம் சனாத்தனம்னா எல்லா காலத்திலும் எங்கேயும் எல்லா விஷயத்திலும் அப்படின்னு அர்த்தம் சனாத்தனம் பீஜம் நிலையான நிலையானன்னா டைம் சென்ஸ்ல மட்டும் இல்லை நமக்கு நிலையானன்னு சொன்னா உடனே டைம் தான் ஞாபகத்து வரும் நிலையானதா எப்பொழுதும் மூன்றிலும் என்னென்ன காலம் தேசம் வஸ்து இந்த மூன்றினாலும் நான் கட்டுப்படுத்தப்படாமல் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பான் அப்படி அப்படி மா வித்தியை அப்படி என்னை புரிந்து கொள் சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க அப்படி இருக்கும் பொழுதும் அப்படி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழி இதில் தான் நிறைய தெருவு முடிஞ்சிட்டு புத்திமதாம் புத்திர் அஸ்மி அப்படி இடம் மாற்றி போட்டு புரிஞ்சுக்கணும் புத்திர் புத்திமதாம் அஸ்மி அப்படி இருக்கு புத்திமதாம் புத்திர் அஸ்மி புத்தி புத்திர்னா என்னது அறிவு புத்தினா அறிவு புத்தி மத் அப்படின்னா புத்திமான் அப்படின்னா அர்த்தம் புத்தியை உடையவன் புத்திமான் புத்தி மத்துனா புத்திமத்தான் புத்திமான்னு சொன்னாலும் புத்திமத்துன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் புத்தி மதாம் அப்படின்னா புத்தி உடையவர்களுடைய புத்திசாலிகளுடைய புத்தி புத்தியாக அஸ்மி இருக்கிறேன் புத்திசாலிகளுடைய புத்தியாக இருக்கிறேன் இவ்வளோ தான் இவர் சொல்கிறாரு இது நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலின்னா யார் <clears throat> புத்திசாலின்னா நமக்கு உடனே பெரிய அறிவாளின்னு தோணும் அது ஒரு முதல் நிலை பொருள் நம்ம நினைக்கிறோம் அவர் பெரிய அறிவாளி இவர் பெரிய அறிவாளி இவர் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அறிவாளிகளுடைய அறிவாக இருப்பது நான் தான் அப்படின்னு அவர் முதலுக்கே மோசம் போயிடுச்சு எதை வச்சு நம்ம ஒருத்தர் புகழ்ந்தோமோ அதுவாக இருப்பது நான் தரு முடிஞ்சு போயிடுச்சு அப்ப எங்கேயாவது ஒரு ஆள் அறிவாளின்னா அது அவருக்கே தெரிய மாட்டேங்குது என்னிடம் இந்த அறிவாக இருப்பது இறைவன் அந்த புத்திசாலி அந்த சயின்டிஸ்டுக்கு தெரியறதில்ல அவர் என்ன நினைச்சுக்கிறார் நான் ஒரு கிரேட் நான் ஒரு கிரேட் நினைச்சுக்கிறார் ஆனா இவர் என்ன சொல்றாரு அந்த ஆக இருப்பது நான் அப்படின்னு ஒரே போடு போட்டுவிட்டார் எங்க யார் வேணாலும் சொல்லலாம் நான் பெரிய அறிவாளி நான் கணக்கில் அறிவாளி நான் ஃபிசிக்ஸில் அறிவாளி நான் மருத்துவத்தில் அறிவாளின்னு யார் வேணாலும் தண்டனை போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியுமா அவங்கள்ட்ட இருக்கும் அந்த அறிவாக இருப்பது நான் இது உண்மை உண்மை அவர் தான் எல்லாமா இருக்கிறாரு அவர் தான் அந்த அறிவாகவும் இருக்கிறார் இன்னும் உண்மை ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கிறது ஒருவரிடம் அறிவியலில் ஒருவரிடம் கணிதத்தில் ஒருவரிடம் மொழியில் ஒருவரிடம் ஓவியத்தில் ஒருவரிடம் சிற்பத்தில் ஒருவரிடம் துணி நெய்தலில் ஒருவரிடம் மெக்கானிசத்தில் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு அறிவு இருக்கிறது அந்த அதுல கூட குறைச்சிருக்கு அது கூட இருந்தாலும் சரி குறைச்சி இருந்தாலும் சரி யார் யாரிடம் என்னென்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவெல்லாம் நான் அவன் லூசா இருந்தாலும் சரி அவனிடம் அப்படி குறைப்பட்ட அறிவாக இருப்பது நான் யார் யாரிடம் என்ன புத்தி இருக்கிறதோ அந்தந்த புத்திசாலிகளுடைய அந்தந்த புத்தியாக இருப்பது நான் அகம் அஸ்மி நான் தான் இருக்கிறேன் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஒரு இடம் நல்ல புத்தி இருக்கு சார் இன்னொரு ஒரு இடம் கெட்ட புத்தி இருக்கு சார் நல்ல புத்தியாக இருப்பதும் நான் தான் கெட்ட புத்தியாக இருப்பதும் நான் அர்ஜுனா நீ நல்லவனா இருக்க நல்ல புத்தியோட இருக்க ஆனா இப்ப நீ துரியோதனனை திட்டிட்டு இருக்க உண்மை தெரியுமா ஏன் திட்டுற அவன் கெட்ட புத்தி சார் நீ பேசியிருக்காரு துர்புத்தேன்னு பேசியிருக்காரு துரியோதனனை பார்த்தா அர்ஜுனா சொல்றாரு இந்த கெட்ட புத்தி புத்திக்காரனை கொண்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது கொள்றதுக்கு இவனே புத்தி கெட்டு போனான் இவனை கொண்டு நமக்கு என்ன சார் கிடைக்க போகுது செவன் தூக்கி போட்டு போனா நம்ம பாவம் தான் வருவாங்க கெட்ட புத்திக்காரனிடம் இருக்கும் கெட்ட புத்தியாக இருப்பதும் நான் தான் அப்படியே அவனை கொள்ள சொல்றீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு கொள்ளு ஏன் அப்ப உனக்கு காய்ச்சல் இருக்காது அப்ப நீ அவனை அந்த நபரை கீழாக பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது அப்படியே கொள்ள சொல்றீங்க அவன் கீழானவன் என்பதால் கொள்ளாதே இவனை இந்த இடத்தில் அழிக்க வேண்டியது என்னுடைய சுதர்மம் அதை செய்கிறேன் இதே கேள்வியை கிருஷ்ணர்கிட்ட வீட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கோயில் பூஜை கேட்டிருந்தாருன்னா நீ போய் கொள்ளு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்க மாட்டார் இதே கேள்விய வீட்டில் இருக்கிற குந்தி அம்மா கேட்டிருந்தாக்க அல்லது காந்தாரி அம்மா கேட்டிருந்தாக்க கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் நீ போய் கொள்ளு ஏன்னா அவங்களுக்கு அது சுதர்மும் இல்லை நீ உன்னுடைய வேலையை நல்லா பண்ணிட்டு இருக்கு இங்க இருந்து நீ என்ன செய்யணும் அதை நல்லா செய்யும் இப்போ அர்ஜுனன் கேட்கறது போர்க்களத்தில் சண்டைக்குன்னே டிசைன் ஆயிருக்கிற இடம் யுத்தத்தில் வச்சு தான் சில விஷயங்களை முடிவு பண்ணணுன்றது சில விஷயத்தில் கோர்ட்டில் வச்சு முடிவு பண்ணுன்றது சில விஷயங்களை சில விஷயங்களை வீட்டு பஞ்சாயத்தில் முடிவு பண்ண வேண்டியிருக்கு சில விஷயங்களை பார்லிமெண்ட்டில் முடிவு பண்ண வேண்டியிருக்கு சில விஷயங்களில் பிளே கிரவுண்டில் முடிவு பண்ண வேண்டியிருக்கு ஆசியா பெட்டரா ஸ்ரீலங்கா பெட்டரா எதில் சார் கிரிக்கெட்லன்னா வாங்க நம்ம ஊர் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவோம்னா ஏ இது என்னது சார் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனாக்கா வெயில் அடிக்குது சார் வெயில் சார் அப்புறம் விழுந்த அடிபடும் சார் சிவனின் கோர்ட்ல ஏசி போட்டுட்டு பேசி முடிவு பண்ணிடலாம் சார் கிரிக்கெட்ல எந்த நாட்டு டீம் பெட்டர் அது அப்படி முடியாதுக்குன்னா கண்ணா அதான் அந்தந்த கிரவுண்ட்ல வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அப்போ மன்னர்கள் வாழ்ந்த லட்சணத்துக்கு அந்த மெத்தட் வேற இன்னைக்கு அந்த மெத்தட் இல்லைங்கிறதுனால நீ அது சரியா தப்பான்னு பேசாத அன்னைக்கு இருந்த மெத்தடாலஜிக்கு அன்னைக்கு இருந்த லைஃப் ஸ்டைலுக்கு அது போர்க்களத்தில் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் சில விஷயங்கள் தீர்மானமாகணும் அந்த விஷயங்களை மட்டும்தான் அங்கே வச்சு முடிவு பண்ணாங்க எல்லா விஷயம் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாம் போர்க்களத்தில் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணல அதான் சட்டசபையில் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணாங்க அப்போ எது போர்க்களத்தில் முடிவு செய்ய வேண்டுமோ அதுக்காக போர்க்களத்துக்கு வந்தாச்சு அப்போ போர்க்களத்தில் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்த பிறகு அங்கே என்ன செய்யணுமோ அங்கே அதெல்லாம் செய்யணும் இங்கே மட்டையை வந்து பந்தால் அடிக்கிறதுலாம் டைம் வேஸ்ட்டு சார்னு நான் புத்தகம் படிக்கிறேன் திருக்குறள் நான் படிக்க போகிறேன் அப்படின்னுட்டு அது ஸ்டெம்முக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு திருக்குறளை கையில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சா ஏன்னா நான் இன்னிலேருந்து உத்தர உத்தம புத்தரன் ஆகிட்டேன் சார் லூஸ் அது படிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஸோ இங்கே நாங்கள் விளையாட போகிறோம் இல்லை இல்லை நான் விளையாடுறது எனக்கு பிடிக்கல நீ விளையாடுறது எனக்கு பிடிக்கல திருக்குறள் படிக்கிற நீயும் படிக்கல உனக்கு அது பிடிச்சிருந்தா நீ செய் நீ உனக்கு பிடிச்ச இடத்துல செஞ்சீங்க கரெக்ட் அப்படிதான் யுத்த கிளம்ப அப்போ அர்ஜுனருக்கு வந்து டியூட்டி இருக்கிறது இது இப்படி முடிவாக இருக்கிறது அந்த சிஸ்டம் படி அப்போ என்ன செய்யணுமோ அதனால அவர் யுத்தத்துக்கு என்கரேஜ் பண்ணுறாரு ஸோ இப்போ யுத்தம்ங்கிறது என்னன்னா சுதர்மம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வந்திருக்கு இந்த இடத்துல அவர் யுத்தத்தை என்கரேஜ் பண்ணல இது ஒரு ஆர்குமெண்ட் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கு பகவத்கீதை நல்ல நூல் கிடையாது இந்த உலக நாடுகளில் எப்போவுமே ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கும் உலக நாடுகளினுடைய பாராட்டை வைதிக ஆச்சாரியர்கள் ஏற்கக்கூடாது வைதிக மக்கள் ஏற்கலாம் ஏற்க வேண்டியதில்லை அதை கன்சல்ட் பண்ணலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் இவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஓகே ஆச்சாரியனும் உள்ளுக்குள்ள அங்கீகரிச்சிருக்கலாம் அல்லது புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அங்கீகரிக்கிறதுனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அல்லது அதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை சும்மா நியூஸ் பேப்பர்ல இது இன்னைக்கு நியூஸ் யானையை எறும்பு கடித்தது ஓகே அவ்வளோதான் அது மாதிரி ஒரு நியூஸ் ஆகும் அதுக்கு மேலே அப்படியா அவரு நம்மளை பாராட்டியிருக்காரா இங்கிலாந்து சயின்டிஸ்ட் நம்மளை பாராட்டியிருக்கிறாரா பரவாயில்ல ஏன்னா பாராட்டுறவனுக்கு எதுக்கு பாராட்டுறவனுக்கு தெரியாது நம்முடைய பெருமைக்கு முன்னால அவங்க எதுக்காக பாராட்டுறாங்களோ அது ஆயிரத்துல ஒன்று கூட இருக்காது நம்முடைய காரணமே வேற நாம சாஸ்திரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான காரணம் வேற அந்த காரணம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது காரணம் தெரியாமல் வருகின்ற பாராட்டை நீங்கள் கூடாது அது நல்லது கிடையாது ஏன் என்றால் இதே காரணம் தெரியாத காரணத்தினால் அவன் இந்த கட்டமைப்பை ஒரு நாள் திட்டுவான் குறை சொல்லுவான் அன்னைக்கு உனக்கு என்ன பண்றது தெரியாது அன்னைக்கு நீ இதை சொல்ல முடியாது இந்த திட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஏன் அன்னைக்கு சொன்ன அவன் கேள்வி கேட்பான் நீ நேத்து மட்டும் அப்படியா ஆகா ஓகோன்னு இன்னைக்கு என்ன மறுக்கிற இல்லை அவனுக்கு இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னே தெரியாது சார் அப்போ நேத்து அவன் சொல்ல வேண்டியதானே நேத்து அவன் பாராட்டினப்ப அந்த சர்டிபிகேட் நீ வாங்கிட்டல அப்போ எதுக்குன்னு தெரியாம தானே உன்னை பாராட்டியிருக்கான் அன்னைக்கு எப்படி நீ ஒத்துக்கிட்ட இன்னைக்கு வர திட்டம் மட்டும் மறுக்கிற இப்ப என்ன சொல்ல போற <coughs> இதில் சிக்கல் இல்லை அப்போ இன்னைக்கு வேர்ல்டு கண்ட்ரிஸ்ல வந்து பல மேதைகள் வந்து அவங்களும் மேதைகள் அவங்கள நான் வந்து முட்டாள்னு சொல்லலை அவங்க மேதைகள் அவங்க கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கிற சொசைட்டி அவங்க வாழ்ந்த விதம் அவங்க பார்க்குற பிரச்சனைகள் அதுக்கு அவங்க கொடுக்குற தீர்வுகள் இதெல்லாம் அவங்க சிறப்பான ஆனால் இங்கே உள்ள இருந்த கலாச்சாரம் இருக்கின்ற கலாச்சாரம் இங்கு சந்திக்கப்பட்ட சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்ட தீர்வுகள் இது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது எதை சாத்தியமாக வைத்துக்கொண்டு இவைகள் சாதனமாக டிசைன் செய்யப்பட்டனன்னு தெரியாது அப்படி இருக்கிறப்ப இவர் பாராட்டினாலும் நான் ஒத்துக்க முடியாது ஒரு திட்டினாலும் ஒத்துக்க முடியாது இருக்கு இப்ப என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து சண்டை போடுன்னு தெளிவா பேசுறாரு யுத்தம் செய்யு சொல்றாரு அப்ப இதை படிச்சா எல்லாரும் சண்டைக்கு தயாராகுங்க கொலை பண்ண சொல்றாரு இது எப்படி உலகத்துல அகிம்சைக்கு எதிராக இவர் வந்து யுத்தத்தை என்கரேஜ் பண்றாரு அதனால பகவத்கீதையை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்குமெண்ட் பார்த்தா நமக்கு நியாயம் மாதிரி தெரியும் நியாயம் கிடையாது கிருஷ்ணர் வந்து யுத்தத்தை என்கரேஜ் பண்ணல யுத்தத்தை என்கரேஜ் பண்றவரா இருந்தாக்க அவரே யுத்தம் பண்ண போயிருப்பார் அவரே யுத்தத்தில் இல்லை யுத்தத்தில் இருந்தா கூட யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் ஆனா அதுக்காக யுத்தம் பண்ண போறவங்களை தடுக்கல அவர் கரெக்ட் இதுதான் டீசென்சி இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி அதே போல அவர் போய் யுத்தத்துக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேன்வாஸ் பண்ணல அவர் ஒன்றும் வீட்டுல இருந்த எல்லாரையும் குழந்தை குட்டி மனைவிகள் எல்லாம் அழைச்சிட்டு வரல நீயும் சண்டை போடு அப்படின்னு அங்க டிசிப்ளின் இருக்கு அந்த டிசிப்ளினோட தான் சிந்திச்சாங்க what is that discipline was there அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அது உனக்கு அறிவு இருக்காங்கிறத கேள்வி அது என்ன கட்டமைப்பு வச்சிருந்தாங்க அதனால இவர் ஏன் இவர் டிசிப்ளைண்டா சிந்திச்சாரு அதை நீ கண்டுபிடிக்கிறது இல்லை சும்மா குருட்டம் போக்குன்னு குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இவர் யுத்தத்துக்கு என்கரேஜ் பண்ணல சுதர்மத்திற்கு என்கரேஜ் பண்றாரு அர்ஜுனனுக்கு யுத்தம் அந்த இடத்துல சுதர்மமா இருக்கிறதுனால இந்த இடத்துல அவர் விசேஷமாக அர்ஜுனனுக்கு போதித்து கொண்டு இருப்பதால் அவர் அந்த இடத்துல அவனுடைய சுதர்மம் என்னன்னு சொல்றாரு முதல் வார்த்தையில முதல் எது அவர் சொல்ல வந்ததனுடைய எசன்ஸ் அவருக்கு எதை சொன்னா போதும்னு அவரு நினைச்சாரோ அந்த ரெண்டு சுலோக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து யுத்தம் செய்ய சொல்ல நீ ஏன் இப்படி லூஸ் ஆனா உனக்கு எப்படி லூஸ் பிடிச்சது என்ன கிறுக்காயிட்ட நீ உன் தகுதிக்கு இது பொருத்தம் கிடையாதுன்னு ரெண்டு திட்டு திட்டினாரு அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ராஜாவுக்கும் பொருந்தும் பிச்சைக்காரனுக்கும் பொருந்தும் ஐயருக்கும் பொருந்தும் நாஸ்திகனுக்கும் பொருந்தும் ஆஸ்திகனுக்கும் பொருந்தும் நல்லவனுக்கும் பொருந்தும் கெட்டவனுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் அதை தெளிவாக சொல்லிட்டாரு தெளிவாக சொல்லி புரியாததுனால இப்போ தெளிவானா பொதுவாக சொன்னார் பொதுவாக சொன்னார் சரியாக சொன்னார் அங்கே இவருக்கு புரியல அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக வர வேண்டும் இன்னும் இன்னும் குறிப்பாக வர வேண்டியிருக்கு குறிப்பாக அவருக்குள்ள பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு அப்படிதான் யுத்தியஸ்வன்னு சொல்கிறார் யுத்தத்தை செய்யுன்னு சொல்கிறாரு தவிர அவர் எங்கேயுமே அதனால உலகத்துக்கு யுத்தம் நல்லது உலகத்துல எல்லாருமே யுத்தம் தான் பண்ணணும் உலகத்துல எல்லாருமே தன்னை சுத்தி இருக்கிறவங்களை கொலை செய்யணும் அப்படின்லாம் அவர் எங்கேயும் சொல்லலை ஒட்டுமொத்த வாழ்க்கையில அவர் சொல்லலை அவரும் அப்படி நடந்துக்கல அப்படி அப்படி <laughs> இது வந்து இந்த அரு அர்ஜுனன் வந்து துரியோதனன் துர்புத்திக்காரன நான் கொலை பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்டு உள்ள காய்ச்சல் அந்த பேச்சில் நமக்கு தெரியுது காய்ச்சல் பதட்டம் பயம் குழப்பம் இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம் நாம் கரெக்ட் ஒன்றாவது சாப்டரில் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதட்டம் குழப்பம் பயம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா சூழ்நிலையை பார்த்து பயம் தயக்கம் குழப்பம் வருகிறது சூழ்நிலையை பார்த்தா கிருஷ்ணர் தான் சூழ்நிலையை பார்த்தாரு அவருக்கு இது வரலையே அப்படின்னா அந்த சூழ்நிலையை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி கிருஷ்ணர் பார்க்கிறார் ஆனால் அர்ஜுனன் அப்படி பார்க்கவில்லை அர்ஜுனர் தவறி விட்டார் ஸ்லிப் ஆயிட்டார் இத்தனை நாள் வரைக்கும் பார்க்கணும் இல்லை இத்தனை நாள் வரைக்கும் அப்படிதான் பார்த்தாரு இன்னைக்கு ஸ்லிப் ஆயிட்டார் அதனால இதுல ஒண்ணு புரிஞ்சு இது இது ஒன்று அகம்பாவ பேச்சு என்னென்னா தம்பி பஸ்ஸுக்கு போகும்பொழுது கவனமாக அந்த சில்லறையும் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சுக்கோ வீட்டில் இருக்கிற தாத்தா சொல்கிறார் பேரண்ட்டு இன்டர்வியூக்கு போகிறான் சில்லறை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போகிறோம் தாத்தா நான் எப்பவுமே சில்லறை எடுத்து வச்சுட்டு தான் போவேன் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இவன் எப்பவுமே சில்லறை எடுத்து வச்சுட்டு போறவன்னு தாத்தாவுக்கு தெரியும் ஆனாலும் சொல்றாரு அப்பா மறந்துடாரு சில்லறை எடுத்து வச்சுட்டு போகணும் இவன் என்ன பதில் சொல்லணும் சரிங்க தாத்தான்னு சொல்லலாம் ஆனால் இவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு நான் எப்பவுமே எடுத்து வச்சுட்டு போவேன் நான் தப்பே பண்ண மாட்டேன் அவன் அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு போனோம் தாத்தா நிறுத்திட்டார் சொல்றது நிறுத்திட்டார் சரி இவன்கிட்ட சொன்னால் இது எதுக்கு அவன் வந்து நான் எப்போவுமே இப்படி இருப்பாங்க சரியா தான் இருக்குங்கிறான் இவன்கிட்ட போய் என்ன சொல்லி இன்னொரு நாள் முக்கியமான பிரச்சனை அது வந்து இவன் ஜாப்ல இருக்கும்போது முக்கியமான நல்ல ஓனர் வராரு விசிட்டிங் வராரு அந்த மீட்டிங்கில் இவன் தான் வந்து அவரை போய் ரிசீவ் பண்ணிட்டு வர்றதுலேருந்து எல்லாம் பண்ணணும் அது இவன் பஸ்ஸில் தான் போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு இவன் ரெடி ஆகிட்டா எல்லாம் தாத்தா பார்த்தா சொல்லலாமான்னு நினச்சாரு இதையே சொல்லிட்டு அவன் நல்ல விஷயத்துக்கு கிளம்புறான் எதுக்கு நம்ம இதையே சொல்லி அவன் டென்ஷன் ஆகிட்டு விட்டு விட்டு விட்டுட்டேன் கரெக்டாக பஸ்ஸில் ஏறின பிறகு பார்த்தா சில்லறையை காணும் என்ன ஆச்சுன்னா இவன் வந்து ட்ரெஸ் இவன் எடுத்து வச்சிருந்தான் அந்த ட்ரெஸ் பாக்கெட்ல சில்லறை எடுத்து மாட்டிடுவான் வச்சுட்டான் ஆனால் கிளம்பும் போது ஒரு ஃபோன் வந்தது ஆஃபீஸில் ஒருத்தர் ஏய் நம்ம பாஸுக்கு சேவப்பு கலர் சட்டைன்னா பிடிக்காது உனக்கு அதுதான் பிடிக்கும் பார்த்து நீ சேம்பு கலர் சட்டையாக போட்டு போயிடாத மாற்றி போட்டுப்போம் அவர் டென்ஷன் ஆகிட்டாத முதல் நாளேனா டே ஆமாண்டா எனக்கு இப்போதான் ஞாபகம் வருதுன்னு கடைசி நேரத்தில் அவசரத்தில் புழு சட்டை எடுத்து மாட்டிட்டு போயிட்டான் இப்போ என்னாச்சு இவன் பெரிய அறிவு கொழுந்துதான் இவன் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டான் இன்னைக்கும் தப்பு பண்ணல முதல் நாள் நைட்டே ஜாக்கிரதையா காசு எடுத்து வச்சாரு ஆனா அதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்க முடியும் அது ஆனா என்னைக்கு நடக்கும் எப்படி நடக்கும் நம்ம அதனால இந்த ஆணவ பேச்சை கூடாது நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் உடனே எது சொன்னாலும் நான் அப்படிலாம் கிடையாது ஐயோ அப்புறம் சொல்றதே விட்டுற வேண்டியதான் வேற வழியே இருக்கு நான் எப்பவுமே சரியா தான் இருக்கேன் நான் எப்பவுமே சரியா தான் பேசுறேன் நான் எப்பவுமே சரியா தான் செய்வேன் இப்ப அர்ஜுனர் வந்து இத்தனை நாளா சரியா தான் இருந்தார் ஆனாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும் அர்ஜுனர்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் இருக்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும் ஞாபகம் வச்சுங்க அதெல்லாம் தெரியாது கிடையாது தெரியும் சாதாரணமாக பேசும்போதே அவர்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் தெரியும் பெரியவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் மாஸ்டருக்கு தெரியும் அதில் எங்கே குறை இருக்கு ஒரு பெரிய பில்டிங்கில் இன்னொரு இன்ஜினியர் வந்து பார்க்குறாரு இந்த லூசிப் விஷயம் கட்சியில் கட்டிவிட்டார் இது எப்படி இருந்தாலும் இருபது வருஷம் கழிச்சு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் அவர் சொல்கிறதில்ல எதுக்கு நல்ல நாள் குடிப்பறப்பு சொல்லிட்டேன் அவன் எதுவும் பண்ணுறாங்க மட்டும் ரொம்ப அடிச்சுக்கிட்டு போவோம் ஸோ அவர் வராரு இன்னொரு இன்ஜினியர் வராரு திறப்பு விடாவுக்கு சரி ஓ லூசு பண்ணிட்டான் சொல்லலை ஆனால் இருபது வருஷம் கழிச்சு போகும் தன்னுடைய ஃப்ரெண்டு தான் இவன் இவனும் பெரிய இன்ஜினியர் ஆனால் இவன் பார்க்குறாரு இவர் எல்லா பில்டிங்லேயும் இந்த பிரச்சனையை பண்ணுறான் இவன் இவன் இந்த இடத்த புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு என்ன அது கேட்குற மனப்பான்மை இல்லை சொல்கிறதுக்கு ஆரம்பித்தாலே நான் என்ன பண்ண தெரியுமா அவங்க எல்லாரும் என்ன பாராட்டினாங்க கூட தெரியுமான்னு ஆரம்பிச்சிருவோம் இது என்ன பண்ண சரி விடு அவன்கிட்ட பேச முடியாது அவன் என்னமோ தம்பட்டை அடிச்சுக்கிறான் அவன் வந்து அதை சரின்னு நினச்சிட்டு அது ஆக்சுவலாக தப்பு அப்புறம் இருபது வருஷம் கழிச்சு பில்டிங்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு இந்த பில்டிங்கில் இந்த பிரச்சனை உடையுது அப்புறம் பார்த்தா இன்னொரு பில்டிங்லேருந்து அதே கம்ப்ளைண்ட் வருது இந்த பில்டிங்கில் இந்த ப்ராப்ளம் இன்னொரு பில்டிங்லேருந்து அதே கம்ப்ளைண்ட் அப்புறம் வருது இந்த ப்ராப்ளம் அதெல்லாம் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது டே ஃப்ரெண்டு என்னடா இது இப்படி இருக்குது நான் எல்லாம் சரியாக தான் பண்ணேன் நான் இத்தனைக்கும் யாரும் பண்ணாத யோஜனை நல்லா பண்ணி பண்ணு கடைசியாக எப்படி பிரச்சனையா ஆகுதுடா இல்லைடா அது என்னன்னா இப்படி இப்படி பண்ணக்கூடாதுப்பா இப்படி இப்படி பண்ணணும் ஏன்னா அது அப்படி எப்படி இப்படி நீ பாரு அந்த கால்குலேஷன் எடுத்துப்பாரு இது இங்கே போனால் அங்கே இடிக்குது அங்கே போனால் இங்கே செட் ஆகாது நீ இதை யோசிக்கணும்னா இதை யோசிக்காம நீ பாட்டு ஒரு ஐடியா வந்ததுக்கு செஞ்சுட்ட அப்புறம் மீதி ஆஸ்பெக்ட்னால இது இப்படி ஒர்க் ஆகாது நீ ஏன் அப்படி யோசிக்க டே லூஸ் நீ எத்தனை நாள் என்கிட்ட சொல்ல நான் என்ன எங்கே சொல்ல விட்டேன் நான் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறப்பெல்லாம் நீ உடனே உன்னுடைய பெருமை அடிச்சுக்கிற சொல்ல எங்கே முடியுது இது எங்கேயுமே நடக்கிறதா நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணருக்கும் தெரியும் அர்ஜுனன்ட்ட இங்க இங்க ஒரு வீக் இருக்கிறது தெரியுது ஏன்னா அவர் அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆனா அவரால் சொல்ல முடியல அவருக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் ஐயோ நான் மாட்டுவான்னு தெரியும் கரெக்டா இன்னைக்கு மாட்டிட்டாரு அதுவும் சிக்கலான இடத்துல இதே முன்னாடி சொல்லி இருந்தாருனாக்க அதெல்லாம் எனக்கு தெரியும் உடனே அதுக்கப்புறம் என்ன அதாங்க எனக்கு தெரியாது அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியும் அப்புறம் இன்னைக்கு பார்த்தா நெருக்கடியில வந்ததும் சார் வந்து என்ன ஆயிட்டாரு ரெண்டு ஹேண்டட் மாட்டிட்டார் கையும் கழுவமா மாட்டிட்டார் இப்போ இந்த இடத்த கிருஷ்ணர் விடக்கூடாது <laughs> எப்ப ஒருத்த வந்து எப்ப ஒருத்த வந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க தப்பிக்க முடியாத இடத்துக்கு வந்திருக்கிறானோ சொல்லி கொடுக்குற ஒரு நன்மை செய்ய விதைகள் அந்த இடத்த விடக்கூடாது அந்த இடம் தான் ரைட் பாயிண்ட் <laughs> சொல்லி கொடுக்குறது அந்த இடத்த வச்சு சொல்லி கொடுத்துருந்தோம் ஏன்னா அதை விட்டு அப்புறம் கற்றுக்க மாட்டான் <laughs> அங்கே வச்சு சொல்லி கொடுத்துருந்தோம் அதனால கிடைச்ச வாய்ப்பு இவர் விடலை மதம் புத்தி அஸ்மி யாரிடம் என்ன புத்தி இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த புத்தியாக இருப்பது நான் அப்படின்னா நீ யாருடைய புத்தியையும் கேவலமாக பார்க்க தேவையில்லை யாருடைய புத்தியையும் குறை சொல்ல தேவையில்லை அதே போல யாருடைய புத்தியும் உயர்வாக இருக்கிறது என்று நீ அவரை பார்த்து அவருடைய உயர்வு என்று நினைத்து கொண்டு மேசில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாம் உண்மையில் என்னுடைய நிறைகள் என்னுடைய குறைகள் உண்மையை சொல்ல போனா அது என்னுடைய குறைகளே இல்லை அந்த குறைகளாக இருப்பதுதான் என்னுடைய பெருமை என்னுடைய திறமை என்னுடைய சிறப்பு அதே சார் அப்படி என்ன இந்த இடத்துல துரியோதனன் இப்படி லூசா இருந்திருக்கலன்னா உன் சக் உன் பக்கம் என்னென்ன சக்திகள் எல்லாம் அழிய வேண்டுமோ அதெல்லாம் அழியாமலே உனக்கு சொத்து வந்துடும் உனக்கு ஆட்சி வந்துடும் ஆனா உன்னிடம் எதை எதையெல்லாம் அழிக்கணும்னு என்கிட்ட ஒரு கணக்கு இருக்கு அது யாரை வச்சு அழிப்பேன் அதுக்குதான் அவன் அப்படி கிறுக்காக இருக்கிறான் அதுதான் என்னுடைய திறமை அதுதான் என்னுடைய சிறப்பு அதுதான் என்னுடைய விபூத்தி இதுதான் விபூத்திங்கிறது நிறைகளுடன் இருப்பதும் என்னுடைய விபூத்தி குறைகளுடன் இருப்பதும் என்னுடைய விபூத்தி இவைகளெல்லாம் என்னுடைய திறமைகள் என்னுடைய பெருமைகள் அதை பார் அப்படி பார் இது உப்பதாரைய அப்படியா அப்ப எவனோ எப்படி இருந்துட்டு போறாரு நான் முதல்ல வீட்டுக்கு போறேன் ஏய் போவாத நெல் ஏ என்ன பண்ண நெல்லு யுத்தம் செய் நான் ஏன் செய்ய நீ தான் சொன்ன அதெல்லாம் உன்னுடைய திறமை உன்னுடைய பெருமைன்னு இருந்துட்டு போகுது ஆனாலும் கூட இந்த இடத்தில் இதை செய்ய வேண்டியது உனக்கு கடமை இருக்கிறது அப்புறம் ஏன் இதை சொன்னீங்க எனக்கு ஏன்னா செயல் என்னங்கிறது வேற உன்னுடைய சுதர்மத்தை செய் ஆனால் நீ எப்படி பார்த்தாய்ங்கிறதுல தப்பு நடந்திருக்கு இப்படி பார்த்து கொண்டு அந்த காரியத்தை செய் அவ்வளவுதான் அப்ப நமக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு இந்த விதி மதிலெல்லாம் இதுதான் தீர்வு சார் அப்படின்னா ஊரை திருத்தலாமா திருத்த கூடாதா ஊர் ரிப்பேர் ஆயிடுச்சு அதை திருத்த போறேன்னு நினைச்சுக்கிட்டு திருத்தாது ரிப்பேர் இருக்கு அது இறைவனுடைய திறமை அவனுடைய பெருமை இந்த பசங்க கிறுக்கா இருக்கணும் இந்த பசங்க தீவிரவாதியா இருக்கணும் இவன் முண்டு போடணும் இவன் லூசா இருக்கணும் கலியுகத்தில் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கணும் எல்லாரும் வைரஸை கிரியேட் பண்ணி ஒருத்தனை ஒருத்தன் அழிச்சிக்கணும் இப்படி தான் இன்டர்லே இன்டர்நெட் லைஃப் இருக்கும் இப்படி தான் நெட்டில் இருந்துக்கிட்டே பணத்தை கொள்ளையடிக்கிறான் உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் ஒரு லூஸாக இருக்கணும்னு அவனுக்கு விதி அப்படின்னா நான் ஏன் அவனுக்கு பாடம் நடத்த போகணும் நீ என்ன உன்னை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அதனாலதான் உனக்கு அந்த புத்தி வந்திருக்கு உலகத்துல எல்லாருக்கும் இந்த ஐடியா வரல உனக்கு தான் வந்திருக்கு அப்போ உனக்கு அது தோண்டி இருக்குன்னா நீ அதை செய் அப்புறம் நான் ஏன் செய்யணும் அதை உன்னுடைய சுதர்மத்தை செய்வதன் மூலமாக உன் மனதில் வந்தவைகளை எடுத்து செய்வதன் மூலமாகத்தான் நீ உயர முடியும் அவன் மனசுல தோணி இருக்கு இன்டர்நெட் மூலமா திருடிக்கணும்னு இன்டர்நெட் மூலமா திருடி அந்த ஆசையை பூர்த்தி கொண்டுதான் அவன் அதை விட்டு வெளியில் வர முடியும் அவன் அப்படி கொள்ளடிச்ச பிறகு தொண்ணூறு வயசுல சொல்லுவான் அட கடவுளே நான் ஏன் இப்படி இருந்தேன் தேவையில்லாம சம்பாதிச்ச கோடி கணக்கில் கிடைக்கு நான் என்னத்தை கண்ட சார் எனக்கு என்ன கிடைச்சது நல்லா சம்பாதிச்சு கொடுத்த பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் என்னை இன்னைக்கு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க திட்டுறதுங்க எனக்கு இதெல்லாம் காதல் கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு சார் எதுக்கு இதெல்லாம் வெளியில என்ன வேணாலும் நடிக்கலாம் ஒருத்தர் உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியல அவனுக்கு ஒரு பக்குவம் வருது மெச்சூரிட்டி வருது எல்லாம் செஞ்சு பார்த்த பிறகு தான் மெச்சூரிட்டி வருது அப்பா சாமி இதெல்லாம் வேஸ்ட்டுடா இது இதுதான்னாக்கா இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் பயந்து பயந்துட்டு எதுக்கு செய்யணும் எதுக்கு கஷ்டப்படணும் கடைசியை பார்த்தா இவ்வளோ செஞ்சு இவ்வளோ கொடுத்து நான் என்னமோ பிள்ளைங்க முக்கியம் பொண்டாட்டி முக்கியம் அது முக்கியம் இது முக்கியம் மாமா முக்கியம் மச்சம் முக்கியம் என் பேரில் சொத்து இருக்கிறது முக்கியம் அப்படின்னு நான் பார்த்தேன் என் பேரில் பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது என் பேரில் கட்டணம் வர வர பெருமையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன் இன்னைக்கு இந்த கட்டடம் கை கொடுக்கல ஒரு பல்லு வலி என்ன ஒரு மாசமா வாட்டி எடுக்குது சார் தொண்ணூறு வயசுல பல்லு வலி என்ன வாட்டி எடுக்குது இத்தனை கோடி சொத்து இருக்கு இந்த சொத்து எனக்கு கை கொடுக்கல சார் இத்தனை உறவினர்கள் இருக்காங்க அவங்களால எனக்கு ஒன்றும் பண்ண முடியல இத்தனை டாக்டர் இருக்காங்க நான் கோடி ரூபாய் தரேன் இந்த பல்லு வலி நிறுத்துங்கிறேன் ஊசி போடுற பல்லு வலி குறையும் ஆனாலும் பத்து சதவீதம் இருக்கும் சார் வலின்னு சொல்றாங்க அந்த பத்து சதவீத வழி என்னால தாங்க முடியல சார் இப்ப என்னுடைய கோடிகள் எனக்கு கை கொடுக்கல நான் பாக்குறேன் அப்போ இப்ப அவன் புரிஞ்சுக்கிறான் ஆனால் இந்த புரிந்து கொள்ளுகின்ற இடத்திற்குத்தான் அவன் வர வேண்டும் வர வேண்டிய இடம் ஆனால் இவன் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் அந்த திருடுதலை செய்தால் தான் வருவான் அவன் அப்படி செஞ்சு பார்த்தாதான் இவனுக்கு இந்த மெச்சூரிட்டி கிடைக்குது அவனுடைய கட்டமைப்பு அப்படி இருக்கு அவன் செய்யட்டும் அவன் செஞ்சு பார்த்துட்டு வரட்டும் ஒன்னும் அவசரம் கிடையாது சார் இந்த உலகத்துல அதனால அவனுக்கு திருடனா இருக்கிறதுக்கு நான் உரிமை கொடுத்திருக்கிறேன் அவனிடம் திருட வேண்டும் என்ற ஆசையாக இருப்பது நான் அவன் செஞ்சு பார்த்துட்டு வரட்டும் அந்த ரூபத்தில் இருந்து வாழ்ந்து பார்த்து விட்டு இந்த ஜீவன் வெளியில் வரட்டும் அதனால அவன் பண்றது தப்புன்னு நீ பார்த்துடாது அவன் கெட்டு போயிட்டான்னு நீ பார்த்துடாது அப்புறம் அவனுக்கு நீ திருட வேண்டாம் நான் சொல்ல வேண்டாமா உனக்கு சொல்லணும்னு தோணிருக்கு நீ சொல்லு தப்பு கிடையாது உனக்கு அப்படி சொல்லுவதற்கு அவகாசம் வந்தால் அவனுக்கும் உனக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் வந்தால் அவன் அப்படி உனக்கு உன்னிடம் வந்து அப்படி ஒரு கோரிக்கையை வைத்தால் எனக்கு எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு தெரியல எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நான் எதை செஞ்சும் கடைசியாக வருத்தமாக இருக்குது ஏன் இந்த வருத்தம் வந்துச்சு எனக்கு நான் வந்து எங்கள் சித்தப்பாவால் வருத்தம்னு நினைக்கிறேன் ஆனாலும் எங்கள் சித்தப்பாட்டை சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாரு இதை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க உங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கும் இதை இதே எனக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கும் இருக்கிறத நான் பார்க்குறேன் உங்களுக்கும் சித்தப்பா இருக்கார் உங்களுக்கும் சூழ்நிலைகள் இருக்கு ஆனால் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க நான் வருத்தமா இருக்கிறேன் எனக்கு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தெரியல கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டால் நீ சொல்லு பார்த்தியா பார்த்தியா நீ தப்பு பண்ணிட்ட நான் இருந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் என் குருஜி சொல்லக்கூடாது தப்பு திருத்த திருத்தக்கூடாதுங்கிறதுனால நான் உன்னை திருத்தாமல் இருந்தேன் இன்னைக்கு நீ வந்துட்ட நானும் உன்னை பார்த்தப்பெல்லாம் நான் உன்னை அப்படி கை காட்டினப்பெல்லாம் நீ புரிஞ்சுக்கல பார்த்தியா இப்பதான் நீ வந்துக்கிற இப்படியும் பார்க்க தேவை இப்போ வந்திருக்கிறா எனக்கு இது சுதர்மம் எனக்கு இது சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் சொல்லுவேன் இந்த உறவு இப்படி இப்பொழுது வந்துள்ளதால் இது கையாளப்பட வேண்டியது நான் கையாளுவேன் அதனாலதான் புத்திமதம் அப்படின்னு பண்மையை வச்சார் எல்லா புத்திமத்துக்கள் அப்படின்னா புத்தி புத்திமத்துக்கள்னா இந்த பொருள்ல அறிவாளிகள் என்று அர்த்தம் கிடையாது அறிவாளிகள்னா சிறந்த அறிவாளிகள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது புத்தியை உடையவர்கள் எல்லோரும் புத்திசாலிகள் அது நல்ல புத்தி கெட்ட புத்தி அல்லது அதிக புத்தி கொஞ்சம் புத்தி எதுவாக இருந்தாலும் சரி அங்கே புத்தி இருக்கிறது அந்த புத்திசாலிகளுடைய அந்த புத்தியாக இருப்பது நான் அது எந்த புத்தியாக இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் சரி நான் தான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் இது ரெண்டாவது மூணாவது ஒரு புத்திசாலி பிறந்ததிலிருந்து இறப்பு வரை ஒரே மாதிரி புத்திசாலியாக இருப்பது இல்லை இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஆசிரியர் இருக்கார் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துறாரு அவர் சொல்றாரு ஏய் இங்கே பாரு பத்தாம் வகுப்பு தான் உங்களுக்கு உசுறு உங்கள் வாழ்க்கையை விதியை முடிவு பண்ணுறது நல்லபடியாக படித்து படிச்சுக்கோங்க ஒரு வருஷ கஷ்டத்தை பார்க்காதீங்க ஆனால் இந்த ஒரு வருஷம் தான் உங்கள் வாழ்க்கையவே முடிவு பண்ணுறது இப்படின்னு அவர் சொல்கிறார் வருஷம் வருஷம் இதை நல்லா விளக்கி சொல்கிறதுல அவர் பெரிய மாஸ்டர் இவர் பசங்களுக்கு எல்லாம் உற்சாகம் வந்து நல்லா படிப்பாங்க உண்மையை சொல்ல போனா இவருடைய இந்த அட்வைஸை கேட்ட பசங்க தான் நல்லா ரேங்க் எடுக்கிறாங்க இதில் இந்த சார்க்கு ஒரு புகழ் வர ஆரம்பிச்சது இந்த சார்கிட்ட போய் பேசினாக்க பசங்கள்லாம் நல்லா ரேங்க் எடுக்கிறாங்க அப்படின்னு மற்ற சார் கூட அதே அவர்கிட்ட போய் கேட்டுட்டு ஐடியா அவர் சொல்லி தருவார் அப்படிம்பாங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு இவரை பிடிக்கும் பிரின்சிபலுக்கு பிடிக்கும் பேரண்ட்ஸ்க்கு இவரை பிடிக்கும் என்கரேஜ் பண்ணவங்க எல்லாரும் இவரும் நல்லா எல்லாரும் இந்த பாராட்டு வர வர இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார் பசங்க இவருக்கு அதில் ஒரு வருஷம் வருஷம் அவர் அட்வைஸ் பண்ண பசங்க அவர் பாடம் நடத்தின பசங்க ரேங்க் வாங்குறத பார்த்து இவருக்கு ஒரு பெருமை ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் முடிஞ்சது அவர் இன்னொரு டேட்டாவை பார்க்க ஆரம்பிச்சார் வருஷம் வருஷம் இவர்கிட்ட படித்த பசங்க இவர்கிட்ட யோஜனை கேட்ட பசங்க தான் சூசைடும் அதிகமாக பண்ணிடுறாங்க ஆரம்பத்தில் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தா வருஷத்துக்கு யாராவது ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் பார்த்தாக்க ரிசல்ட் அதிகமாச்சு சூசைடு அதிகமாகுது ரெண்டு பேர் சூசைட் பண்ணிடுறாங்க அப்புறம் நாலு பேர் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அஞ்சு பேர் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு வருஷம் எட்டு பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க மீதி பேர்கிட்டலாம் படித்தவங்கலாம் இவ்வளோ சூசைட் பண்ணிக்கலாம் மீதி பேர்கிட்ட ரிசல்ட்டும் வரல ரேங்க்கும் வரல சூசைடும் வரல எங்கள்கிட்ட ரிசல்ட் வருது சூசைடும் வருது சில பசங்க நல்ல ரேங்க் எடுக்கிறாங்க பல பசங்க சூசைட் இதை வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை சார் உங்கள்கிட்ட படிச்சவங்க சூசைட் பண்ணிக்கிறாரு மீதி பேர் கண்டுபிடிக்கவும் இல்லை யாரும் குறைய சொல்ல ஆனா இவர் மனசாட்சியோட யோஜனை பண்றாரு ஏ இது என்ன நம்மள்கிட்ட படிச்சவன் நம்மளோட அட்வைஸ் கேட்டவன் சூசைட் பண்ணிக்கிறான்னா நான் அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணேன் அப்போ ஒருவேளை என்னுடைய அட்வைஸ்ல ஏதோ தப்பு நடக்குதோ அப்படின்னு மனசாட்சியோட யோஜனை பண்றாரு கண்டுபிடிக்கிறார் நான் சொன்ன ஆமா பத்தாம் வகுப்பு தான் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணுது நீ பத்தாம் வகுப்புல நல்ல வாழ்க்கை மார்க் எடுத்துக்கிட்டா வாழ்க்கை பூரா நல்லா இருப்பேன் ஒருவேளை பத்தாம் வகுப்புல போட்ட விட்டேன்னா உன் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் யாருக்கெல்லாம் முடிஞ்சதோ அவன் மார்க் வாங்கிட்டு போயிட்டான் யாருக்கெல்லாம் முடியலையோ அவன் தோத்து போனதும் முடிவு பண்ணிட்டான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறான் அதனால தப்பு பண்ணிட்டான் உயிர் போயிடுச்சு இப்ப இந்த ரெண்டுத்துல எது முக்கியம்னா மார்க் எடுக்கலனாலும் பரவாயில்ல உயிரோடு இருக்கிறது முக்கியம் அப்படின்னா என்ன நான் சொல்ல வேண்டிய விதத்தை மாத்தணும் ஏய் நல்லா படிக்க முயற்சி பண்ணு முடிஞ்ச மார்க் வாங்க முடியலன்னா ஒன்றும் கவலைப்படாத இது இல்லைன்னா இன்னும் ஒன்று நாட்டில் இருக்கிற எல்லா கோடீஸ்வரனும் பத்தாவது பாஸ் பண்ணவும் நினச்சிக்காது இன்னைக்கு இருக்கிற விண்டோஸ்னுடைய ஓனர் ஆப்பிளினுடைய ஓனர்ல இந்த பத்தாவது ஃபெயில் ஆன பசங்க ஆனால் அவன் பாரு அவன் கொடி கட்டி பறக்கிறான் இன்னைக்கு படித்தவனுக்குலாம் அவன் வேலை கொடுக்குறவனா இருக்கிறான் அதனால நீ படித்தாதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்காத படிக்கலன்னாலும் வாழ்க்கை இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனால் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு ஏன்னா இன்னைக்கு உனக்கு டியூட்டி இன்னைக்கு உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவங்க இருக்காங்க இன்னைக்கு படிச்சுக்கிட்டாதான் நீ இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நீ சம்பாதிக்கும் போது நான் டென்த்து படித்து பாஸ் பண்ணுறேன்னு நினைச்சா அன்னைக்கு உனக்கு நேரம் இருக்காது நீ வேலைக்கு போகலன்னா பிரச்சனை நீ வீட்டுக்கு வேலை செய்யலன்னா பிரச்சனை மனைவி பேச்சை கேட்கலன்னா பிரச்சனை அம்மா அப்பா உதவி செய்யலன்னா பிரச்சனை அன்னைக்கு உனக்கு படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்காது நீ நேரம் இருக்கு ட்ரை பண்ணு குறைச்சிக்கோ யாரோ பணம் கொடுக்குறாங்க யாரோ சொல்லி கொடுக்குறாங்க நேரம் இருக்குது நான் பரிச்சை வருதுன்னு நீ சொல்லிட்டீங்கன்னா அம்மா அப்பா உனக்கு அவ்வளோ வேலை சொல்ல மாட்டாங்க நீ கிடைச்சிருக்கிற வாய்ப்பு விட்டுறத நீயே இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு எனக்கு இன்னைக்கு வேலை செய்ய முடியாது நான் படிக்கிறேன்னு சொன்னால் அதே அம்மா அப்பா கேட்க மாட்டாங்க நீ இன்னைக்கு குழந்தையா இருக்கிறதுனால விட்டுருவாங்கப்பா ஒழிச்சிக்கோ இப்போ அவர் டோன் கரெக்ட் ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களும் இவர் சிறந்த ஆசிரியர்னு பாராட்டினாங்க இன்னைக்கு இருந்தவங்களும் சிறந்த ஆசிரியர்னு பாராட்டுறாங்க ஆனால் குரல் மாறி போச்சு ஆனால் அன்னைக்கு பேச்சு இவர் பேச்சை கேட்டு சூசைட் பண்ணிக்கிட்டவங்க தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு சூசைட் பண்ணாமே ஃபெயில் மார்க் வாங்கி எத்தனையோ பேர் நான் வாழ்க்கையில் முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு தன்னம்பிக்கையை இழந்து போய் நொந்து போய் வெந்து போய் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அவங்களுக்கு இந்த ஆசிரியருக்கு இன்னைக்கு கனெக்ஷன் இல்லை ஞாபகம் ஆனா இதே மேதாவித்தனமாக பேசிய ஆசிரியர்கள் பல பேர் இந்த புத்தி வராம இன்னைக்கு தம்பட்டை அடிச்சிட்டு இருக்காங்க நான் சொல்லி எல்லா பசங்களும் நல்லா இருக்காங்க உண்மை அப்படி இல்லை இவர் சொல்லி எத்தனையோ பேர் இன்னைக்கு நடைப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவறான கருத்தை திணித்ததால் அதை இவர் பார்க்க தயாரில்லை இன்னைக்கு அப்படி நடைப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் இந்த கிளாஸ்ல வந்து இன்னைக்கு உட்காந்துடுறான் இந்த பேச்சை கேட்கிறான் அன்னைக்கு அந்த குறைபாடை உடைய ஆசிரியர் அந்த குறைபாடு உள்ள வார்த்தைகளை பேசி மற்றவர்களை நடைபெறும் ஆக்கியது அது அவருடைய தவறு அப்படி பேசக்கூடாது கரெக்டு சார் எங்கள் வாத்தியார் இப்படி என்னை கேவலமாக்கிட்டார் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாரு அப்படி மட்டும் அவர் பேசாமல் இருந்திருந்தானா நல்லா இருந்திருப்பேன் சார் இன்னைக்கு நான் அவரை போய் கொலைய பண்ணல சாட்டை எடுத்து அடிக்கலான்னு தோணுது சார் உட்காரு ஏன் சார் உட்கார சொல்றீங்க அவரை முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் அந்த புத்திமானுடைய அந்த புத்தியாக இருப்பது நான் நின்றுகிறேன் சொல்கிறார் அதனால நீ அவரை பற்றி காய்ச்சல் அடைய தேவையில்லை அவரை பற்றி வருத்தப்பட தேவையில்லை அவரை பற்றி நொந்து கொள்ள தேவையில்லை அப்புறம் ஏன் சார் அவர் அன்னைக்கு தப்பா பேசினார் இன்னைக்கு நான் ஒரு பேச்சை கேட்டு வீண போயிட்டேன் அன்று அவர் அப்படி இருக்க காரணம் நான் ஆனா இன்னைக்கு அதே ஆசிரியர் திருந்திட்டாரு இன்னைக்கு அதே ஆசிரியர் வேற மாதிரி சொல்லிடுறாரு சொல்லித்தராரு ஆனா அந்த பசங்கள்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க இன்று இவருடைய அறிவு இப்படி இருக்கிறது இந்த அறிவாக இருப்பது நான் அந்த அறிவனுடைய மாற்றத்துக்கு காரணமும் நான் அதே அப்படி என்று எங்கே யாரிடம் அறிவு எப்படி இருக்க வேண்டுமோ அன்று அங்கே அவரிடம் அப்படி இருக்கிறேன் அப்படி இருப்பது நான் அதான் புத்திமதா புத்திமதாம் புத்திர் அஸ்மி அதனால இந்த உலகத்துல யார் யாரோ என்னென்ன உபதேசம் பண்றாங்க அவங்கவுங்க அப்படிதான் பண்ணிட்டு எது முக்கியங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு எப்படி செய்யணுங்கிறதுல கருத்து வேறுபாடு தவறான இடத்துக்கு போய் பல பேர் தோத்து போறான் சரியான இடத்துக்கு போய் பல பேர் பிழைச்சிக்கிறான் பல பேர் தவறான இடத்துக்கு போய் நான் சரியா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு வளர்ந்து உயர போய் கீழே விடுறாரு சில பேர் நல்ல இடத்த சரியான இடத்த தவறான இடமோன்னு நினைச்சுக்கிட்டு பயந்து போய் வெளியில போடுறான் என்ன நடக்குது அந்த நோக்கி சென்றவர்களிடைய நோக்கி சென்றவர்கள் அவர்களிடம் இருந்த இந்த புத்தியாக இருந்ததும் நான் தவறான இடத்தை சரியாக நினைத்தது சரியான இடத்தை தவறாக நினைத்து ஏமாந்து போனதும் கூட நான் தான் நான் ஏமாந்து போன சார் உங்களுக்கு என்ன ஏமாந்து போன உன்னுடைய புத்தியாக இருப்பதும் நான் தான் ஏமாந்து போன நீயாக இருப்பதும் நான் அதனால ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னா நான் இப்போ என்ன தான் செய்யணும் சார் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய் நான் தான் சொல்லிட்டு செய் யுத்தம் செய்ய வேண்டிய நீயாக இருப்பதும் நான் தான் உன்னுடைய எதிரியாக இருப்பதும் நான் தான் உனக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற புத்தியுடன் வந்து உனக்கு ஆதரவு தருகிறார்களே அவர்களுடைய ஆதரவு தரும் புத்தியாக இருப்பதும் நான் தான் உன் எதிரிக்கு ஆதரவு தருபவர்களாக பல பேர் இருக்கிறார்களே உன்னுடைய எதிரிக்கு ஆதரவு தர வேண்டிய புத்தியுடன் இருக்கிறார்களே அந்த புத்தியுடன் இருப்பதும் நான் இதை புரிந்து கொண்டு அப்ப என்னன்னா இந்த அம்பை விடும்பொழுது காய்ச்சல் இருக்காது சும்மா செய் பிளைன் பேப்பர் மாதிரி இதுதான் நம்ம கலாச்சாரத்தினுடைய மிக உயர்ந்த நிலை இதுதான் பண்பாடு இதுதான் பக்குவப்பட்ட நிலை இந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படி புத்திமத்தா அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்கின்றன மூன்று விதங்களிலும் இந்த வார்த்தை ஆட்சி செய்கிறது அப்படி புத்திமத்தாம் அறிவு உடைய அறிவை உடையவர்களுடைய அறிவாக இருக்கிறேன் அடுத்தது அஸ்மி அப்படின்னு போட்டாரு அந்த ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து இது எங்கேருந்து கொண்டு வர்றாரு அஸ்மிங்கிறது எட்டாவது ஸ்லோகத்திலேருந்து அகம் அஸ்மி அப்படின்னு எட்டாவது ஸ்லோகத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னார் அதுதான் இங்கே கொண்டு வர்றாரு அஸ்மின்னு கொண்டு வர்றார் நானே இருக்கிறேன் அப்படி அடுத்தது தேஜஸ்வினாம் தே அகம் தேஜஸ் இங்கேயும் அகம்னு கூட வார்த்தை வச்சிருக்கிறார் அகம் அஸ்மி அதான் தேஜஸ்வினாம் தேஜஸ் அகம் அஸ்மி அப்படி கொண்டு வந்தார் தேஜஸ் தேஜஸ்வினாம் அகம் தேஜஸ்வினாம் தேஜஸ் உடையவர்களுடைய தேஜஸ்னா தேஜஸ் தேஜஸ்னா என்ன இப்போ தேஜஸ்னா ஆற்றல் சக்தி இந்த இடத்துல தேஜஸ்னா என்னன்னா அதான் முன்னாடி சொல்லிட்டாரு சசி சூரியோ சூரியோ பிரபா பிரபன்னா பிரகாசம் இது தேஜஸ்னா தேஜஸ்னா உள் சக்தி ஒருவருடைய தனித்திறன் சாதிக்கும் திறன் the capacity to do something or achieve something in a special way அவர்களுடைய சிறப்புத்தன்மை அவருடைய சிறப்பான சாதிக்கும் தன்மை அது பேர் தேஜஸ் அது யுத்தத்தில் செய்கிறதா இருக்கலாம் யுத்தத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணுறதா இருக்கலாம் ஒரு சயின்டிஸ்ட்டு மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் உலகத்தையே மயக்கிறார் யாராலையும் நம்ப முடியல இப்படிலாம் சிந்திக்க முடியும்னு அல்லது ஒரு செஸ் விளையாட்டு வீரர் செஸ் விளையாட்டுல எல்லாரையும் மயக்கிறாரு எப்படி இவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு யாருக்கும் புரியல அதான் அவருடைய தனித்திறன் அதான் அவருடைய தேஜஸ் அவருக்குன்னு அவருடைய அவருடைய பிரில்லியன்ஸ் அவருடைய தனித்திறன் ஒரு ஆசிரியர் எப்படி இப்படி பாடம் நடத்துறாரு யாராலையும் கற்பனை பண்ண முடியல அவரு நடத்தினா சம்திங் ஸ்பெஷல் சார் அப்படி அதே போல ஒரு பியூன் ஒரு ஆஃபீஸில் இருக்கிற பியூன் மேனேஜருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந் எந்த பியூனும் நமக்கு வேண்டாம் சார் இந்த ஆள் இருந்தால் போதும் எனக்கு நான் எல்லாத்தையும் சாதிச்சேன் ஏன்னா அவன்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் அவன் விஷயங்களை புரிஞ்சுக்கிற விதம் வேறையா இருக்கு விஷயங்களை எடுத்து செய்கிற விதம் வேறையா இருக்கு கோடி பேர்ல ஒருத்தன் சார் இது அது அவனுடைய தேஜஸ் அந்த பியூன் இது இந்த கிளர்க்கனுடைய தேஜஸ் அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி இவருக்கு நிகர் வேற யாரும் வர முடியாது இவரை வேலைக்கு வச்சுக்கிறது இந்த பியூனுக்கே மாசம் ஒரு லட்சம் கொடுக்கலாம் சார் என்ன இவன் இருந்தா எனக்கு மாசம் பத்து லட்சம் வரும் ஏன்னா அவர் சம்திங் ஸ்பெஷல் உலகத்துல யாராலையும் கற்பனை பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் அது அவருடைய தேஜஸ் இதுதான் தேஜஸ் சம்திங் ஸ்பெஷல் அது கிரேட் அது சாதிக்கக்கூடியது அது அது தனித்திறனை உடையது சரியான அறிவை உடையது தோல்வி அற்றது அந்த மாதிரி சக்தி அது வெறும் தேஜஸ் இப்படி உள்ளவர்களை நீ உலகத்தில் பார்க்கிறாய் அங்கங்க பல தேஜஸ்விகளை பார்க்கிற பார்த்துருக்குற மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் நீ பார்க்குற அப்பெல்லாம் நீ ஆசிரியப்பட்டிருக்க இவர் இப்படி இப்படி மாஸ்டர் இவர் இப்படி இப்படி மாஸ்டர் அது போல தான் பல பேர் நிற்கிறாங்க பீஷ்மர் ஒரு விஷயத்துல மாஸ்டர் துரோணாச்சாரியா ஒரு விஷயத்துல மாஸ்டர் எல்லாம் உன் கண் முன்னால் நிற்கிறாங்க நீயும் ஒரு விஷயத்துல மாஸ்டர் உன் கூட இருக்கக்கூடியவங்களும் பல விஷயத்துல மாஸ்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து நீ ஆச்சரியப்பட்டிருக்க தகச்சு போயிருக்கிற இப்ப பயந்து போயிருக்கிற அந்த தேஜஸ்விகளுடைய தேஜஸாக இருப்பது நான் தேஜஸ்னு சொன்னா அது திறமை மட்டுமில்ல உறவும் கூட சிலர் சில உறவில் உனக்கு வருகிறார்கள் அது அவர்களுடைய தேஜஸ் அந்த இடத்தில் அப்படி வெளிப்படுகிறது அவர்களுடைய சக்தி துரியோதனன் போரில் சிறந்தவன்கிறது மட்டும் இல்லை துரியோதனுடைய ஒரு விஷயம் உன்னை இன்னைக்கு நடுங்க வைக்கிறது என்ன அவன் என்னுடைய அண்ணன் தம்பி இவர்கள் இவை எப்படி என்னை ஏமாத்தலாம் இவை எப்படி என்ன துரோகம் பண்ணலாம் இவை எப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம் இந்த இடத்துல உன்னை நடுங்க வைக்கிறது எது அந்த உறவு அந்த உறவு உன்னை நடுங்க வைக்கிறது அந்த இடத்தில் அந்த உறவு தான் அவனுடைய தேஜஸ் அதை வச்சுக்கிட்டு தான் உன்னை நடுங்க வைக்கிறான் அதே போல பீஷ்மருடைய கலை போர்த்திறன் மட்டும் இல்லை அவருடைய உறவு இன்னைக்கு உன்னை நடுக்க வைக்குது இங்கே துரியோதனட்டையும் உறவு தான் வைக்குது அது வேற கண்ணோட்டத்தில் இப்ப பீஷ்மர்ட்டையும் உறவு தான் வைக்குது அது வேறு கண்ணோட்டத்தில் பீஷ்மர்ட்ட என்னாச்சு என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டு எனக்கு சோறு போட்டவர் எனக்கு மிச்சம் போட்டவர் எனக்கு கல்வி குருநாதர் நல்ல குருநாதர் கண்டுபிடிச்சு கொடுத்தவர் என்னை மடியில் வச்சு ஊட்டினவர் எனக்கு நடக்க கற்றுக் கொடுத்தவர் பேச கற்றுக் கொடுத்தவர் பண்பாடு கற்றுக் கொடுத்தவர் எப்படி நிற்கணும்னு சொல்லி கொடுத்தவர் பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் சின்னவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு சொல்லி கொடுத்தவர் அப்படிலாம் வாழ்ந்து தான் எனக்கு இன்னைக்கு பேர் வந்திருக்கு புகழ் வந்திருக்கு இன்னைக்கு எனக்கு பேர் புகழ் வந்திருக்குன்னா காரணம் எல்லாம் எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்தது எங்க பாட்டை இந்த பீஷ்மர் சொல்லி கொடுத்தது இப்ப அந்த பீஷ்மரை இந்த பிளேஸ்ல வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு என்னாச்சு நடுங்கி போயிடுது இப்போ எது தேஜஸ் அந்த உறவு தேஜஸ் பீஷ்மரிடம் இருக்கும் அந்த பொசிஷன் அவரிடம் இருக்கும் தேஜஸ் அது என்ன பண்ணுது இன்னைக்கு உடைய ட்ரௌசரில் ஒன்று போச்சுடுது ட்ரௌசரில் இவருக்கு போயிட்டா அவன் டர் கோயம்புத்தூரில் சொல்லுவாங்க டர் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு நீ டர் வாங்குற அப்படின்னா என்ன அந்த தேஜஸ் அது என்ன தேஜஸ் உறவு என்கிற தேஜஸ் அதே போல துருணச்சரியார் இது போல் பல பேரை பார்க்கும்போது உனக்கு என்ன நீ தருவாங்க அப்போ அந்த தேஜஸ்வி அந்த அந்த சக்தியை உடைய உடையவரிடம் ஏதோ ஒரு சக்தி அது என்ன சக்திங்கிறது இருக்கலாம் பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் அல்லது ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது கல்வியாக இருக்கலாம் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி ஒரு தேஜஸ் சாதிக்கக்கூடியது அந்த உறவுங்கிற கெப்பாசிட்டி தான் உன்னை உயர்த்தும் சாதனையை செய்தது இன்னைக்கு அதே உறவுங்கிற கெப்பாசிட்டி தான் தேஜஸ் தான் உன்னை நடுங்க வைக்கிறது அந்த தேஜஸை உடையவர்களிடம் எந்த தேஜஸ் அவர்களிடம் இருக்கிறது அந்த தேஜஸாக அங்கே இருப்பது நான் அது எந்த தேஜஸாக இருந்தாலும் சரி எந்த உள் சக்தியாக இருந்தாலும் சரி அங்கே அந்த சக்தியாக இருப்பது நான் அந்த சக்தி நல்லதையும் செய்யலாம் அந்த சக்தி தொல்லையையும் செய்யலாம் அந்த சக்தியாக இருந்து கொண்டு யார் யாருக்கு என்ன நன்மை கிடைக்க வேண்டுமோ அந்த நன்மைகளை சிறப்பிப்பது நான் யார் யாருக்கு என்ன தொல்லைகள் போய் சேர வேண்டுமோ அவர் அவர்களுக்கு அந்த தொல்லையை போய் சேர்ப்பிப்பது அப்போ ஒரு அரசியல்வாதி நாட்டை கெடுக்கிறார் சார் கொள்ளையடிக்கிறார் சார்னா இந்த இடத்துல இது இப்படிதான் பார்க்கணும் புரியுது அந்த இடத்தில் அப்படி இருந்து கொண்டு யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட் போய் சேரணுமோ அதை சேர்ப்பிப்பது இவர் இறைவன் உண்மை இதுதான் இப்படி தான் இதை பார்ப்போம் இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் கிடைக்க வேண்டிய கல்வி இதை தெரிஞ்ச அரசியல் இருக்குன்னு பிரச்சனை இல்லை இது தெரியாம அரசியல் இருந்தா என்ன வந்து காய்ச்சல் வரும் ஏன்னா இன்னொருத்தன் கெட்டவங்க அரசியல் இருக்கிறாங்கிறத அதை பார்க்கும்போது ஒருவேளை நல்லவனா இருக்கலாம் நல்லவங்க அரசியல் இருந்தா இந்த கெட்டவனை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது பதட்டம் ஆகுது காய்ச்சல் ஆகுது அப்புறம் என்ன ஆகுது அப்புறம் ஹார்ட் அட்டாக் பிபி எல்லாம் வருது எதுக்கு நிம்மதி இல்லை தூங்க முடியல எதுக்கு நிம்மதி நல்லவனாக இருக்க இதெல்லாம் நல்லவனாக இருந்தால் இதெல்லாம் கையில் இருக்க வேண்டிய டூல்ஸ் இந்த டூல்ஸ் இல்லாமல் நல்லவனாக இருக்கக்கூடாது இந்த டூல்ஸ் இல்லாமல் ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு காய்ச்சல் வந்தே செத்து போயிடுவான் ஏன்னா கெட்டவன் நிம்மதியாக இருக்கான் அவன் கஷ்டப்பட்டாலும் செத்தாலும் ஒரு தடவை கடைசி நாள் புத்தி வரும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு செத்து போயிடுவான் நீ சாகுற வரைக்கும் டெய்லி வேதனைப்படுற எதுக்கு தினம் நொந்து போகிறதுக்காகவே நல்லவனாக இருக்கிறதா என்ன அது எதுக்கு அப்போ நல்லவனா இருக்கணும் கெட்டவன் ஒரு தடவை ஒருத்தப்படுறான் சாகரணிக்கு முதல் நல்லது செத்து போயிட்டான் அடுத்த நாள் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு நீ நல்லா தினம் தினம் தினம் தினம் நிறந்தும் வந்து செத்துக்கிட்டு இருக்கையே அப்போ இந்த உண்மை தெரியாமல் ஒருத்தர் நல்லவனா இருக்க அதனால தான் பல நேரங்களில் சொல்றது என்னன்னா சாஸ்திர நூல்களை படிக்கும்போது தானும் படிக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா அந்த நூல் சில ஏரியாவை கவர் பண்ணாமல் இருக்கும் ஏன்னா அவர் சொல்ல வர விஷயம் வேற அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் வேற சில விஷயங்கள்ல இந்த நூல்ல கவர் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நூல்ல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது உலகத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் கவர் பண்ண முடியாது அந்த நூலை யாராலையும் படிக்க முடியாது அப்போ அப்போ ஒரு டாபிக்கை தான் எடுக்க முடியும் ஒரு ஆச்சாரியன் ஒரு நூலை எழுதும்போது சரி இதுக்கு ப்ரையாரிட்டி வச்சு இந்த நூலை கொண்டு போகணும்னு கொண்டு போறாரு ஆனா கொண்டு போகும்போது எத்தனையோ விஷயத்த சொல்ல முடியல அவருக்கு தெரியும் அப்போ அந்த இடம் வரும்போது இந்த விஷயத்தின் துணை இல்லாமல் அவன் அதை கத்துக்கிட்டான்னா அது நல்லது கிடையாது அதை ஞாபகப்படுத்தி அவனுன்னு யாருக்கு தெரியும் ஒட்டுமொத்த கண்ணோட்டம் உள்ளவனுக்கு தெரியும் ஒட்டுமொத்த கண்ணோட்டம் உள்ளவன் தான் ஆச்சரியனா இருக்க முடியும் இன்னும் ஒன்று சொல்ல போனா அந்த ஒரு நூலை படித்த ஒருத்தரே அந்த நூலை போதிக்க கூடாது அதை யாரும் சொல்லலை எந்த புத்தகத்திலையும் சொல்லலை பல பேர் சொல்ல நினைச்சுக்கிறாங்க இந்த புத்தகத்தை தானாக படிக்கக்கூடாது ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் கத்துக்கணும்னு சொன்ன உடனே இவர் என்ன தெரியுங்களா பண்றாரு இவர் தானாவே படிச்சுக்கிறாரு இவர் அப்புறம் சொல்லித்தரார் அப்போ இவர் சொல்லித்தரார் நான் சொல்லி கொடுத்து நீ படிக்கணும் நீயே கூடாது ஆனால் இவரும் சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா இவர் இந்த ஒரு நூலை தான் படிச்சிருக்கிறார் இவர் எந்தெந்த இடத்துல என்னென்ன கருத்துகள் தேவைப்படுமோ அதெல்லாம் தெரிஞ்சவராக இவர் ஆகி அப்புறம் தான் சொல்லித்தரார் அப்போ ஒரு நூலை படிக்கும் பொழுது இதில் என்ன தெரியாமல் நான் படிக்கக்கூடாதோ அது எனக்கு தெரியாது அப்போ நான் அந்த இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிறேன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த புத்தகத்தை நான் படித்து முடிச்சிருக்கேன் அப்போ இன்னொரு புத்தகத்தை படிக்கும்போது தப்பாக புரிஞ்சுட்டு தான் படித்து முடிச்சிருக்கேன் இப்படி படிக்காத நூல்கள் எத்தனை பாக்கி இருக்குன்னு தெரியாது எனக்கு எங்கெங்கெல்லாம் நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது அப்போ என்ன செய்யணும் யாருக்கு தெரியுமோ அவங்ககிட்ட கேட்டேன் அப்போ அவருக்கு மட்டும் எப்படி சார் தெரியும் அவருக்கு மட்டும் எப்படி சார் தெரியும் அப்படின்னு போனால் சம்பிரதாயத்தில் ஒரு சிம்பிளான பதில் உடனடி முதல் நிலை பதில் என்ன தெரியுங்களா வேதம் இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவன்கிட்டேருந்து ரிஷிகள் உண்டு ரிஷிகள் இருந்தது அந்த ரிஷிகள் அந்த ரிஷிகளாக அந்த ஞானிகள் அந்த ஞானிகள் அப்படி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இன்னைக்கு கொண்டு போகிறது அதனால இன்னைக்கு சம்பிரதாயத்தில் யார் ஆச்சாரியர்களோ அவங்கள்ட்ட கற்றுக்கலாம் அப்போ முதல் குருநாதருக்கு எப்படி சார் தெரியும் அவர் மட்டும் தானா தானே படிச்சிருப்பார் தானா தானே கண்டுபிடிச்சிருப்பார்னா இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு பதில் என்ன இருக்கு அதை இறைவன் கொடுத்தார் அப்படின்னு பதில் வச்சாச்சு சாதாரணமா உள்ள பதில் ஆனா உண்மை என்ன தெரியுங்களா சாத்திய சாதன விவேகத்தில் தெளிவு உள்ளவர் ஆனால் சாத்தியம் எது என்பதில் தெளிவான சந்தேகமற்ற அறிவு இருக்கிறது அவருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு இன்னொரு எக்ஸாம் பார்ப்போம் இன்னொரு பேப்பர் பாஸ் பண்ண என்னது இதற்கு சாதனங்கள் என்றால் என்னென்ன குணங்களுடன் இருந்தால் அவைகளை பிடித்தால் இந்த சாத்தியத்தை அடைய முடியும் என்பதில் எக்ஸ்பர்ட் அப்புறம் எந்த சாதனங்களிடம் எந்த குணங்கள் இருந்தால் அது சாதனமே இல்லை வேதனம் ஏனென்றால் அது சாத்தியத்தை விட்டு உனக்கு பிரிக்கும் என்பதில் மாஸ்டர் அப்புறம் ஒரு கருத்து ஒரு சாதனம் இந்த நபருக்கு இந்த இடத்தை அடைய உதவும் ஆனால் அதுவே இன்னொருவருக்கு உதவாது அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் அந்த உதவிய நபருக்கே எட்டு வயசுல உதவும் இருபது வயசுல உதவாது அதே கருத்து இருபது வயசுல வேறு ஒன்று உதவும் ஆனா அது நாற்பத்தஞ்சு வயசுல உதவாது அப்போ ஒரு நபருக்கு ஒரே கருத்து வேறு வேறு காலங்களில் உதவ முடியதாக இருக்கிறது உதவ முடியாததாக இருக்கிறது அதை பற்றி அதே போல ஒரு கருத்து அல்லது ஒரு சாதனம் இவருக்கு பதினஞ்சு வயசுல உதவும் ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவாது என்பதை பற்றிய கருத்து அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஒரு கருத்து ஒரு சாதனம் இந்த ஊர் பூரா உதவும் அடுத்த ஊருக்கு உதவாது என்பதை பற்றி அறிவோம் அது என்ன ஒரு கருத்து ஒரு சாதனம் இந்த நாட்டுக்கே ஒத்து வரும் ஆனால் வேறு நாட்டுக்கு ஒத்து வராது என்பதை பற்றிய தெளிவு அது எதெல்லாம் அப்புறம் இன்னொரு சாதனம் இந்த காலத்தில் இந்த நாட்டில் இந்த ஊரில் இந்த மனிதனுக்கு இது பொருந்தும் அதே போல ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது பொருந்தி இருக்க முடியாது அதே போல இன்னொரு ஐநூறு வருஷத்துக்கு பின்னணியும் இது பொருந்த முடியாமல் போகலாம் அன்னைக்கு வேறு ஒன்று தேவைப்படும் என்பதை பற்றிய கருத்து இது போல இப்ப நான் சில சாம்பிள் தான் கொடுத்துருக்கிறேன் இன்னும் நான் காட்டாத பல கண்ணோட்டங்கள் இருக்கின்றன இந்த எல்லா கண்ணோட்டங்களிலும் இவர் எக்ஸ்பர்ட் ஆகணும் அலசி ஆராய முடியவில்லை எது சாத்தியத்திற்கு ஏற்ற சாதனங்களை கண்டுபிடிப்பதில் மாஸ்டராக இருக்க வேண்டும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் எதிலெல்லாம் மாஸ்டர் வேற யாராலையும் அவர் புரிஞ்சுக்க முடியாது ஒரு கணித பாடத்தினுடைய சயின்டிஸ்ட் இருக்கிறார்னா நான் கணிதத்தில் எந்தெந்த நுணுக்கமான பார்வையுடன் இருக்கிறேன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு டாக்டருக்கு புரியவே புரியாது டாக்டர் வேணா சொல்லலாம் சார் நீங்கள் பெரிய மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் சார் அவரு சிரிச்சு சிரிச்சுப்பாரு உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்து நீ மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர்னு சொல்லியிருக்கப்பா அந்த மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டருக்கும் எனக்கு ஏறி வச்சாலும் எட்டாரு என்கிட்ட இருக்கிறது சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா அந்த வரிக்கு என்ன பொருள் இந்த டாக்டருக்கு தெரியவே தெரியாது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ இவர் இந்த சாதன சாத்தியங்களை சாதனங்களுக்கு ஏற்ற சாத்தியங்களை டிசைன் பண்ணக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு பெரிய மாஸ்டர் எந்த உயரத்தில் இருக்கிறார் என்பதை சாதாரணமாக யாருக்கும் சொன்னால் புரியாது இது எப்படி டிசைன் செய்யப்படுகிறது எதை வைத்து டிசைன் செய்ய வேண்டும் சொன்னாலும் புரியாது அப்போ என்ன சொல்லணும் சுருக்கமா அப்பா இது நான் கொடுத்ததுன்னு நினைக்காத இறைவன் கொடுத்தது இறைவன் இருந்து தான் வருது அப்படின்னு சொன்னால் அதுதான் புரியும் அதுதான் புரியும் வேற எது சொன்னாலும் புரியாது வேற ஏதாவது சொன்னா அவன் என்ன தெரியுங்களா சொல்லுவான் ஓ இது உங்களோட திறமையா அப்படின்னா எனக்கும் ஒரு திறமை இருக்கு நானும் ஒரு சாதனத்தை டிசைன் பண்றேன் உங்களுக்கு மட்டும்தான் முடியும் நீங்க வேற ஏதாவது ஒன்று பண்ணுவான் அதை வச்சுக்கிட்டு நாலு பேர் ஏறினவன் டபால்னு கீழே விடுவான் ஸோ இதுதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வை அதனால தான் இந்த இடத்துல பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு சாதனம் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படி தேஜஸ் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு தேஜஸ் ஒரு உண்டாக்கம் உள் சக்தி சாதிக்கும் திறன் அந்த தேஜஸ் இருக்கிறது என்றால் அந்த தேஜஸாக நான் இருக்கிறேன் அது யாரிடம் என்ன தேஜஸ் இருந்தாலும் சரி அர்ஜுனனிடம் இந்த யுதிஷ்டிராவிடம் தர்மத்தை காக்கும் நியாயத்துடன் வாழக்கூடிய தேஜஸ் இருக்கலாம் அந்த தேஜஸாக இருப்பது நான் துரியோதனனிடம் ஒரு அநியாயத்தை வாழ்ந்து பார்க்க தைரியம் இருக்கலாம் ஒரு அக்கிரமத்தை செய்து பார்க்க தைரியம் இருக்கலாம் சக்தி அறிவு வந்திருக்கிறது அந்த சக்தியாக அந்த தைரியமாக இருப்பது நான் அந்த இடத்தில் அந்த தேஜஸாக இருப்பது நான் நீங்க ஏன் சார் அப்படி இருக்கீங்க அதை பத்தி யூ டோன்ட் டூரிப்பா இந்த கேள்வி கேட்கறதுனால தான் நமக்கு பிரச்சனை ஏன்னா பதில் சொல்லியும் புரியலன்னு ஆயிடுச்சு அப்ப என்ன சொன்னா அதை பத்தி நீ கேட்காத அது இறைவன் அப்படி இருக்கிறார் அவருக்கு அப்படி இருக்கிறதுல விருப்பம் இருக்கு நீ இப்படி இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை நீ செய் அவன் ஏன் அப்படி இருக்கான்னு நீ கேட்காது ஒன்று புரிஞ்சு அவன் அப்படி இருக்கிறான்னா அதுக்கு காரணம் அவனிடம் தேஜஸ் இருக்கிறது அநியாயம் இருந்தால் கூட உன்னிடம் நியாயம் இருந்தால் கூட நீ ஈஸியா ஜெயிக்க முடியல ஈஸியா ஜெயிக்க முடியல அந்த நிலையை கொடுத்தது நீ கஷ்டப்பட்டு அடி உதையை வாங்கி பட்டு நீ கிடந்து தூக்கம் கெட்டு உன் உறவுகளை பலி பல பேரை தியாகம் செய்து பலி கொடுத்துதான் நீ உன்னுடைய உரிமையை பெற முடியும் என்று உனக்கு எதிரான ஒரு செக் பாயிண்டாக ஒரு தேஜஸாக இருந்து கொண்டு உன்னை நான் சோதிக்கிறேன் என்றால் நான் சோதிக்கும் சக்தியாக தேஜஸாக இருப்பது நான் நான் தான் உன்னை சோதிக்கிறேன் அதனால தான் சுருக்கமாக சொன்னாங்க சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் நான் அந்த சோதிக்கும் சக்தியாக இருப்பதும் நான் சாதிக்கும் சக்தியாகவும் உனக்குள் இருப்பதும் நான் உனக்கு உதவும் சக்திகளாக இருப்பதும் நான் இது எல்லாமே தேஜஸ் அதனால் எந்த தேஜஸ்வியிடமும் தேஜஸாக இருப்பதும் நான் தேஜஸ்விகளின் தேஜஸாக இருப்பதும் நான் தேஜஸ்வினாம் தேஜஸ் அகம் நான் அஸ்மி இருக்கிறேன் தேஜஸ்விகளின் தேஜஸாக நான் இருக்கிறேன் அர்ஜுனா அர்ஜுனா சராச்சரங்கள் சராச்சரங்கள் சராச்சரங்கள் சராச்சராச்சரங்கள் அனைத்திற்கும் அனைத்திற்கும் நிலையான விதை நிலையான விதை என்று என்று என்னை என்னை புரிந்து கொள் அறிந்து நான் நான் அறிவாளிகளுடைய அறிவாளிகளுடைய அறிவாகவும் அறிவாகவும் தேஜஸ் படைத்தவர்களுடைய தேஜஸ் படைத்தவர்களுடைய தேஜஸாகவும் தேஜஸாகவும் இருக்கிறேன் இருக்கிறேன் बीजं मां बीजं माम् अदे सुलभमणि सर्वभूतानां सर्वभूतानां विद्धि पार्थ विद्धि पार्थ सनातनं सनातनं बुद्धिर् बुद्धे बुद्धिमतां बुद्धिमतां अस्मि अस्मि तेजस् तेजस् तेजस्विनां तेजस्विनाम् अहम् अहम् பெற்ற கல்வி வாழ்விகளில் பெற்ற கல்வி வாழ்வில் பயனதை உடன் பெறட்டும் பயனதை உடன் பெறட்டும் சொந்த குரு பரம்பரையும் சொந்த குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை உண்டு இறையே என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகிவாடும் மெய்யறிவை விலகிவாடும் எரிநிலை வேண்டாம் என்றும் எரிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ ஹரி ஓம் ஹரி ஓம் 그 오른손 갖다 놔. 얘는 아, 너희 우리 집 왜?